لمناچر یونیجمبجوت مسدست تندو رجسٹرن کرتے மாதாபிதா யுவதயத்தனையாக விபூதி சர்வம் நிதேவ நியமேன மதந்தையானாம் ஆத்தியர்ச்சன பிரபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத்கதங்கரீவடம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரச்ச மகதாத்மய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாகான் பக்தாந்திரேணு பரகால யதீந்திர மித்ரான் ஸ்ரீமத்பராம் சுதமனிம் பிரணதோஸ்மி நித்யம் குருமுக மனதீர்த்திய பிராணவேதான் அஜேஷான் நரபதி வரிகிருத்தம் சுல்க மாதாபிதாமகா சசரம் அமரவந்திய பிரந்தநாதசாட்சாம் விஜபல ஜலகந்தம் விஷ்ணு திருத்தன் நமாமி மின்னார் கடமதில் சூழ் வில்லிருத்தூரை நுழைவார் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் பெய்யெழுத்தான் என்றுரைத்தோம் திருமையில் சேரும் வழியெழுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்கிறான் வந்தான் என்று இந்திய தங்க வெடுத்தூதர் வேண்டிய வேதங்களோடு விரைந்து வெளியெழுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து அருள் செயல் அரங்கத்திலே இன்று தொடங்கி இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களான நாலாயிரம் மிக பிரபந்தத்தையும் அத்தோடே ஒரு கோவையாக படிக்கப்படும் திருவரங்கத்தமுகனாரின் ராமானுஜ நூத்தந்தாதியின் இந்த பிரபந்தத்தை எல்லாம் பாடியருடைய ஆழ்வாருடைய வைபவத்தை பேசும் மனதார மாமனிகளுடைய உபதேச இருக்கும் இந்த அனைத்து திவ்ய பிரபந்தங்களுடைய சாரமான திருவாய்மொழியின் சாரமாக மணவாள மாமனிகள் அனுகிரகித்த திருவாய்மொழியின் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் கூறியுள்ளோம் இதற்கு தலைமை தாங்கி துவங்கி வைப்பதற்காக எழுந்தருளியிருக்கும் ஹிமப்பிரமணம் தேசியாதி எம்பார் சுவாமி அப்பன் பரகால ராமானுஜ சுவாமி அவர் திருமுன்பேயும் அருகே எழுந்தருளி உள்ள ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபய வேதாந்தாச்சாரியரான அடியனுடைய திருத்தரப்பனாரோடே கூட வாசித்தவரான திருலோகம் பாஷ்யகார சுவாமி அந்த சுவாமியுடைய திரு தம்பியாரா எழுந்தருளியிருக்கும் அரசேனத்துறை சுவாமி அவருடைய திருமுன்பையும் மற்றும் இங்கு எழுந்தருளி உள்ள வித்வான்கள் புரோட்டாக்கள் அனைவர் முன்பாகவும் அடியனுடைய பிரணாம பரம்பரைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திவ்ய பிரபந்தத்துக்கு தொடக்கம் திருப்பல்லாண்டிலிருந்து ஆகையால் அடியனுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்தில் பிறப்பு முதல்ல பிறந்தது திருப்பல்லாண்டாண்டார் பொய்யாழ்வாருடைய முதல் திருவந்தார் ஆனாலும் எப்படி வேதத்தை தொடங்குவதற்கும் இறுதியிலும் அதாவது முன்னும் பின்னுமாக ஓம்காரமாகிற பிரணவத்தோடு சேர்த்தே சொல்லுகிறோமோ அதே போல திவ்ய பிரபந்தத்தினுடைய தொடக்கத்திலேயும் இறுதியிலேயும் திருப்பல்லாண்டை அனுசந்தானம் செய்தே துவங்குவதும் முடிப்பதும் வழக்கமாக கொண்டுள்ளோம் வேதத்திற்கு ஓம் என்பது போல் உள்ளதற்கெல்லாம் சுருத்தாய் தான் மங்களமாகலால் என்பது இதற்கு பிரமாணம் வேதத்திற்கு ஓம்ங்கிறது சங்கிரகமாகவும் இருக்கும் வேதத்திற்கு ஓம்ங்கிறது துவக்கமாகவும் இருக்கும் அனைத்து வேதங்களுக்கும் பிரணவம் மங்களத்தையும் கொடுக்கும் இந்நாம மங்களம் ந திருத்தம் சாஸ்திர வாக்கியம் ஓம்காரத்தையும் அதற்கு சமமான திருப்பல்லாண்டையும் சொல்லுவோமானால் எந்த மங்களம்தான் நமக்கு கிடைக்காது வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து மங்களங்களும் அவ்வுலக இன்பத்துக்கு வேண்டிய மங்களமும் அவற்றை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஓங்காரமும் அதற்கு சமமாக இருக்கும் திருப்பல்லாண்டு அதனால்தான் சம்ஸ்கிருத வேதாந்தத்தை ஓத தொடங்கும் போது அருகி ஓங்கு தான் தொடங்குகிறோம் முடிக்கும் போதும் அதே சொல்லித்தான் தொடங்குகிறோம் இதை பத்தி ஒரு பிரமாண வாக்கியம் உண்டு முன்னும் பின்னும் ஓம்காரத்தை ஓதாமல் போனால் முதலிலே பிரணவத்தை ஓதாமல் வேதத்தை சொல்லும்னால் அப்ப வேதங்கள் அத்தனையும் நழுவி கொள்ளுவான் இறுதியில் பிரணவத்தை சொல்லாம முடித்துட்டோம்னால் வேதங்கள் அத்தனையும் சிதறி போகுமா இது ரெண்டும் இல்லாமல் இருக்க கீழே ஆசனமாகவும் ஓங்காரம் மேலே மூலிய போலவும் ஓங்காரம் அதை போலத்தான் அழ்வார்களுடைய தமிழ் பிரபந்தங்கள் வேதத்துக்கு சமமான பிரபந்தங்கள் அனைத்துக்கும் மூலிய போலவும் திருப்பல்லாண்டுதான் ஆசனமிட்டா போலையும் திருப்பல்லாண்டு தான் ஆழ்வார்களே ஒருத்தருக்கு மட்டும் பெரிய ஆழ்வார்கிற திருநாள் மற்றாருக்கும் பெரியவர்கிற பட்டம் இல்லை இவர் ஒருத்தருக்கே பெரியாழ்வார்கிற பட்டம் அவரால் பாடப்பெற்றதுதான் திருப்பல்லாண்டு பன்னிரண்டே போற்றங்கள் பெரியாழ்வார் பாடுவது இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் ஒன்று திருப்பல்லாண்டு மற்றொன்று கண்ணனையே அனுபவித்து பாடின நானூத்தி அறுபத்தோரு போச்சரங்கள் பெரியாழ்வார் திருமொழி அதில் அடியனுக்கு இப்ப கொடுக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு கோசரங்கள் கொண்ட திரு பல்லாண்டு பல்லாண்டு என்றால் மங்களத்தை ஆட்டாசித்தை நன்னா இருக்கணும் சுமாரான தமிழ்ல தெரிவிக்கணும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னால் நன்னாருன்னு சொல்றது பல்லாண்டு பாடுதல் மங்களம் நன்மை ஆட்டாசனம் செய்தல் உண்டாகுத என்பதை வேண்டுதல் பகவானுக்கு மங்களம் உண்டாக வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான் பல்லாண்டு பல்லாண்டு ஆழ்வார்களை கோச்சரமா இருக்கிறபடியாலே திருமாலை பற்றி இருக்கிறபடியால் திருப்பல்லாண்டுங்கிற பெயர் பெற்றது பல்லாண்டுங்கிறது தான் பெயர் ஆனா அதற்கு உயர்வு தோற்ற சொல்லணும் ஆழ்வார் பாடினதனாலேயும் சரி அல்லது திருமாலை பற்றி பாடப்பட்டபடியாலையும் சரி அதனால திருப்பல்லாண்டு கூறப்படுகிறது இந்த திருப்பல்லாண்டனுடைய தாரமான அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தியான பரமதாருணிகராக எழுந்தொழி இருந்தவர் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் அனுகிரகித்தவர் ஸ்ரீமது கிருஷ்ண சமாஸ்வாய நமோ யாமுன சூனவே எஸ் கடாட்சிக லட்சானாம் சுலபம் ஸ்ரீதரத்ததா பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு சுலபமா கிடைக்கணும்னால் அதற்கு ஒரே வழி கண்ணனுடைய மறு அவதாரமான அதே ஆவணி ரோகிணியில் அவதரித்த பெரியவாச்சான் பிள்ளையின் கடாட்சத்தை பெறுவது அந்த சாமி நாலாயிரத்துக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார் ஆனா நாம பண்ணின பெரும் பேரு திருப்பன்னாண்டு வியாக்கியானம் கிட்டுகிறது ஆனால் பெரியாழ்வார் திருமொழிக்கு அவர் எழுதி வைத்த வியாக்கியானம் என்று கிட்டாமல் போயிரு அந்த குறை வீரத்தான் உருவாச்சார்த்த பரம்பரையிலே கடைசியாக பண்ணினர் பண்ணின விசதவாஸ்திகாமணிகளான கோயில் மணவாள மாமணிகள் அந்த சாமியருக்கு வியாக்கியானம் அவர் தெரிவித்தார் எந்த பகுதி வரை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கிடைக்கலையோ அந்த பகுதி வரை இவர் வியாக்கியானம் அவர் தெரிவித்தார் ஆனா இப்ப நாம போக போற திருப்பல்லாண்டுக்கு பெரிய பிள்ளையின் வியாக்கியானமே உள்ளது திருப்பல்லாண்டனுடைய கனியினுடைய அர்த்தத்தை சுருக்கமா விண்ணப்பம் பண்றேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு கோஷத்தினுடைய கருத்து என்ன அதுக்கு பேட்டிகா விபாகத்தை சுவாமி எப்படி பண்ணி கொடுக்கிறாருங்கிறதை விண்ணப்பிக்கிறேன் ஸ்ரீ ஆரம்பிக்கிறச்சே ஏழு முப்பத்தி அஞ்சு அது எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் எட்டு முப்பது வரை ஆகையால் அது இடத்துல இருக்கிறது ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் அதுல ஆறு நிமிஷம் பாயிடுது மிச்சம் இருக்கிற நேரத்துக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன் முதல் நாள்லயே சொல்லிட்டா நாலு பேருந்து வரணும்னா எட்டரைக்கு முடிஞ்சோனுக்கு அதனால அப்படியே இருக்கு இரண்டு மகாச்சாரியர்கள் திருப்பதாண்டுக்கு தனியே பாடிவிட்டார்கள் ஒண்ணு ஆச்சாரிய பரம்பரையிலே முதலாவதாக எழுந்தருடைய இருந்த சிவன் நாசமணிகள் மன்னார் கோவிலே திருவதாரம் பண்ணினவர் யாமுனாச்சாரியருடைய பாட்டனார் அந்த சுவாமி தான் குருமுகம் பிராக வேதான கேஷான் நரபதி பரிகிருத்தம் சுதாமகா ஸ்வச்சரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சான் துஜகுல திலகம் தன் விட்டு சித்தன் நமாமி விட்டு சித்தன் பெரியாழ்வாருடைய இயற்பெயர் எந்த ஒரு பிரபந்தத்தை நாம அனுபவிக்கிறோம்னாலும் கருத்து வைலட்சண்யம் பிரபந்த வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் இந்த மூணையும் தெரிஞ்சுக்கணும் எழுதினவருடைய பெருமை எழுதப்பட்ட பிரபந்தத்தின் சீர்மை சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய வைபவம் இந்த மூணு தெரிஞ்சுக்க வேண்டியது தலையாய கடமை அப்ப எழுதினது பெரியாழ்வார் அவருக்குதான் விஷ்ணு சித்தர்னு திருநாமம் அவரைத்தான் வணங்குகிறார் நாசமுனிகள் குருமுகம் அனதீசிய பெரியாழ்வார் சாஸ்திரார்த்தங்கள் அமைத்த நீ கற்றது தான் தோன்றித்தனமாக தானாக கற்றுக்கொள்ளவில்லை குருமுகமாக கற்றுக்கொண்டார் ஓராண் வழியால் உபதேசித்தார் முன்னோர்கிற வழிக்கு முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டார் எப்படி கண்ணனே சாந்தீப நீளத்தை காலக்ஷேபம் பண்ணாலோ ராமனே இடத்துல காலக்ஷேபம் பண்ணினாலோ ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை பத்ததி ஒட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ராமகிருஷ்ணர்களே அத்தியனம் பண்ணினார்கள் ஆச்சாரிய முக்கேன தான் கத்துக்கணும் தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஸ்னேன தேவையா உபதேசந்தி தைஜானம் ஞானினா தத்துவ தரிசனா என்று கண்ணனே கீதையில சாதிக்கிறார் அர்ஜுனா என்னிடத்துல நீ கீதை கேட்டா போல மட்டும் மற்ற எந்த ஆச்சாரத்திலையும் சொல்லக்கூடாது என்னை கீழே உட்காந்து இருந்தது நீ மேல அமர்ந்து கொண்டு உன் கால் என் தோல்ல படுற அளவுக்கு கீதை கேட்டாதான் அதை போல இன்னொரு ஆச்சாரத்தில் சொல்லக்கூடாது விழுந்து சேவித்து கைங்கரியம் பண்ணி மாசோபவாசியாகவோ வருடோபவாசியாகவோ இருந்து அப்புறம்தான் அர்த்தங்களை பெற்றுக்கணும்னு கண்ணன் உபதேசிக்கிறார் மரபு மாறிடக்கூடாதுன்னு இருக்காங்க பெரியாழ்வாரும் குருமுகமாக வந்த அர்த்தங்களை எல்லாம் கஷ்டம் பிராக வேதான் அசேஷான் குருமுகமாக என்ன கற்றுக்கொண்டார் சம்ஸ்கிருத வேத வேதாந்தம் அனைத்தையும் ஐயன் ஐயந்திரிவர கட்டார் அதை எடுத்து கூறுகிற அளவிற்கு கட்டார் அசேஷான் நரபதி பரிகிருத்தம் சுருக்கம் ஆதாது காமா நரபதி மதுரை பட்டணத்தை ஆண்டு வந்த பாண்டிய தேசத்து மன்னவன் வல்லபதேவன் நரபதி பரிகிருத்தம் வல்லபதேவனுக்கு யார் முழுமுதல் கடவுள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதற்காக அனைத்து பட்டர்களையும் கூப்பிட்டான் பட்டம் பட்டம்னா வித்வான் அர்த்தம் உபகாரகன் அர்த்தம் மக்களுக்கு சத்விஷயத்தை நேர்மையா எடுத்து சொல்றாரு அவர்தான் பட்டர் எல்லா பட்டர்களையும் அழைத்தார் அழைத்து பொற்றி ஒன்றை கட்டி இந்த கிளி தன்னடையே இறங்கும் யார் அர்த்தத்தை உண்மையா நிரூபணம் பண்றீடோ அவர்களுக்கு இந்த பொற்கிழி பரிசு என்ன அரகன் அறிவித்தான் நரபதி பரிந்துக்கம் சுத்தம் ஆதாவுக்காமா அந்த பொற்கிழி பரிசை தாழ வரவழைத்து அதை கொண்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னாருக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என் ஆவல் பெரியாழ்வாருக்கு அப்ப அவருக்கு நம்ம சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுங்கிறது இரண்டாவது குறிக்கோள் அவருடைய முதல் குறிக்கோள் பொற்கிழியை வச்சுட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் வேணும் வந்த இடத்துல ஏதோ துருகமான ரீதியான வேதார்த்தத்தை சொன்னார்கள் அவருக்கு இது முக்கியமே இல்லை ராமன் பூலோகத்தில் அவசரித்தார் சாது பரித்திராணம் தான் அவருக்கு முக்கியம் வந்த இடத்துல கிள்ளி கிழந்தான்னு ராவணனை முடித்து போனான் கண்ணன் பூலோகத்துல அவசரித்தார் சுதாமா உத்தவர் விதுரர் சஞ்சயர் இவர்கள் போன்றவர்களுக்கு கலந்து பரிமாறி அனுகிரகிக்கிறதுல தான் கண்ணனுக்கு ஆட்டை வந்த இடத்தில் மண்ணின் பாரத்தை நீக்கினான் கத்தன் முதலானவர்களை ஒழித்தான் அதனால எந்த காரியம் முக்கியம் பிரதானம் எந்த காரியம் அப்பிரதானம் தெரியல முன்பு பெரியாழ்வாரிக்கு இப்போ சாஸ்திர ஸ்தாபனம் பண்றது முக்கியம் அல்ல ஏன்னா அவருக்கு கைக்கியத்திலேயே தான் ஆச்சை அதனால குருமுக அனவீசிய திராகவேதான சேஷாம் நரபதி பரிகிருத்தம் சுல்கம் சுல்கம்ங்கிறது தான் பொற்கிழி சுல்கம் ஆதாது காமகா அந்த பொற்கிழி எடுக்கணுங்கிற ஆச்சை சுல்கம் ஆதாது காமகா சுத்திரம் அமரவந்தியம் ரங்கநாதத்த சாட்சான் யார் பொற்கிழி எடுக்கணும்னு ஆசைப்பட்டது விட்டு சித்தர் பெரியாழ்வார் பெரியாழ்வாருக்கு இருக்கிற பெருமை இப்ப பொற்கிழி எடுத்துட்டாக்குறது மட்டும் பெருமை அல்ல குருமகள் தன்னவுடையேன்னு ஒரு பெண் பெற்று ஆண்டாளை ரங்கநாத பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் வந்து அப்ப பெருமானையே தனக்கு மருமகனாக பெற்ற பெருமை பகவானுக்கே மாமனாராக வைபவம் பெற்ற பெருமை இது ஒரு சிலருக்கு தான் ஒரு ஜனகன் பெற்றான் பெரியாழ்வார் பெற்றார் சேரபரவல்லி நாச்சியாரை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்த குலசேகர பெருமாள் பெற்றார் ஆக திராமவேதான தேஷான் நரபதி பரிகிருத்தம் சுத்தம் ஆதாது காமகா சச்சரம் அமரவந்தியம் சப்தத்தை ரெண்டு இடத்துல அனுபவிக்கிறோம் ஸ்வசுரம் சச்சரம் சச்சரமா மாமனார் சச்சரம் அமரவந்தியம் அமரர்களாலே தொழப்படுகிற பெரியாழ்வாராகிற மாமனார் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் அல்லது அமரவந்தியம் ரங்கநாதக்க தேவர்கள் அனைவராலும் வழங்கப்படுபவர் ரங்கநாதன் அந்த ரங்கநாதனுக்கு மாமனார் அப்ப எல்லாரும் ரங்கநாதன் வணங்குறார் ரங்கநாத பெருமானை இவரை வணங்குகிறார் அல்லது ரங்கநாதன் இவரை வணங்குகிறார் எல்லாரும் பெரியாழ்வார வணங்குறா எப்படி வேணா ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம் ரங்கநாதத்து சாட்சா விஜகுல திலகந்தம் விட்டு சித்தன் நமாமி விஜகுலம் பிராமண குலம் விஜகுல திலகந்தம் விட்டு சித்தன் நமாமி பொற்கிழியை எனக்கு ஆசைப்பட்டவராய் வேண்டிய வேதத்தை எடுத்துரைத்தவராய் அந்த வேதங்களையும் பூர்வாச்சார பரம்பரையிலே விடாமல் காலக்ஷேபம் பண்ணினவராய் ரங்கநாத பெருமாளுக்கே மாமனார்ந்த வைபவம் பெற்றவராய் விளங்கும் பெரியாழ்வாராகிற உற்பத்தித்தரை வணங்குகிறேன் பூயோ பூயோ நமா மறுபடியும் மறுபடியும் அவ்வாழ்வார் திருவடிகளில் தலை வைத்து தாய்ப்போம் முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நாதமணிகள் அனுகிரகித்தது அப்ப பிரபந்த கர்த்தாவான பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை சுருக்கமாக கூறி அவர் திருவடிகளை தலையால் வணங்குவோம் என்று கூறிக்கொண்டார் அடுத்த ரெண்டு பாத்திரங்களும் பாண்டிய பட்டம் என்பார் அனுகிரகித்தது ரெண்டு ரொம்ப ஆச்சரியமான பாத்திரங்கள் இடத்துல விஷ்ணு சித்தன் நமாமி மின்னார் கடமதிர்ச்சூர் எதிர்த்தூரன் ஒரு நாள் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் இரண்டாவது பாத்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் என்னென்ன பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளை நாம் தலையாலே சூட வேண்டும் அவள் தான் ரொம்ப படிச்சுட்டு வந்திருக்கணுமா பணக்காரர்களா இருக்கணுமா உயர்ந்த குளத்துல பிறந்திருக்கணுமா ஒரு ஒரு மணி நாழியான காலக்ஷேபம் கருதுக்கணுமா என்னவா அவ பண்ணிருக்கணும்னா அதெல்லாம் அவ ஒண்ணுமே பண்ணிக்க வேண்டாம் மின்னால் கடமதில் சூழ் வில்லுகுத்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தா போதும் சாஸ்திரநாம மாட்டம் ஆயிரம் தர சொல்லிருக்கணுமா வேண்டாம் என்று ஒரு கால் சொன்னார் ஆக மின் ஆர் கட மதில் சூழ் மின்னக்கூடிய ஸ்வரணத்தாலும் ரஜசத்தாலும் எத்தாலும் கந்து கருங்கல்லாலும் கட்டப்பட்ட மதில்கள் படைத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மின்னார் கடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் என்று ஒரே ஒரு தடவை சொன்னா போதும் இந்த பாசனத்துக்கு பெரியாழ்வாருக்கு சம்பந்தம் உண்டு ஆனா அந்த உபதேசத்திலே தங்கத்தாலோ வெள்ளியாலோ நாம வந்து மின்னார்ந்து இருக்கிற மதில்கள் எல்லாம் இப்ப தெரியல ஆனா இவர் எதை மதில்னு சொல்றாருனா பெரியாழ்வார் பாடின பல்லாண்டு தான் மின்னார் கடவுள் பகவானுக்கு காவல்னு சொல்லணும்னால் கல்லு கட்டடங்கள் காவல் அல்ல ஆழ்வார்கள் பாடின பல்லாண்டு தானே காவல் மின்னார் கடமதிர்ச்சூர் இந்திகுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் இது ஒரு தடவை கதிர்தேவர் ஒரு தடவை சொல்லியிருந்தா கூட கடற்கமலம் சூடினோம் அப்படிப்பட்ட மகானுபாவர்களுடைய திருவடிகளை நாம் கலையாலே தரிப்போம் முன்னாள் பிரியல்தான் என்று உழைத்தோம் என்றோ ஒரு நாள் பாண்டதேவன் சுத்தத்தை ஏற்படுத்தி வைத்த போது முன்னாள் அந்த நாளிலே கிரியருத்தான் கிரியை அறுத்து பகவானுடைய சித்தாந்தம் வேதமே என் விசிஷ்டாத்வைத்த ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தை அறுதியிட்டார் முன்னாள் கிரியருத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் எப்ப பெரியாழ்வார் திருவடிகளை பத்தினோமோ அவரே வெற்றி வெற்றி பல்லாண்டு பாடிட்டோமோ மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றவனுடைய திருவடிகளை தலையில சூடிட்டமோ இனிமேல் தாழ்ந்த கதி நமக்கு கிடையாது முன்னாள் பெயருத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் கீழ்மைங்கிறது தாழ்ந்த கதி அது நரகப்பட்டனமாக கொண்டாலும் சரி அல்லது மாறி மாறி பிறக்கும் சந்தானமாக வைத்துக் கொண்டாலும் சரி கீழ்மையினில் சேரும் வழி அழுத்தோம் நெஞ்சமே வந்து நெஞ்சமே இது எப்படி சாத்தியமா தெரியுமோ நீ ஒத்துழைக்கவே நீ மட்டும் சேர்ந்து பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பல்லாண்டு சொல்லாத போயிருந்தியானா எனக்கு அப்புறம் ரொம்ப தாழ்ச்சி ஏற்பட்டு போகணும்னு என்னைக்கும் மனசத்தான் ஆழ்வார்கள் முதல்ல கூப்பிட்டுப்பா இந்த பாசரத்திலேயும் நெஞ்சமே வந்துன்னு இருக்கு நெஞ்சமே நல்ல நல்லை உன்னப்பெற்றால் செய்வோன்னு அழ்வார் பாசரத்துக்கு அறிகிறார் நல்லவோ நெஞ்சே முந்துத்த நெஞ்சேன்னு அழ்வார் பாசரம் அப்ப நெஞ்சு ஒத்துழைச்சதுன்னா எல்லாமே நடக்கும் மனைவியலகி மனுஷியானம் காரணம் பந்த மோட்சையோகம் நம்ம பந்தப்படுறதுக்கும் மோசம் அடையறதுக்கும் மனசே காரணம் உத்பரேத் ஆத்ம ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேது கண்ண கீதையில தெரிவிக்கிறார் மனத்தாலேயே ஆத்மாவை வசதிக்கணும் மனசு தாழ்ந்து போச்சுன்னா ஆத்மா தலை குப்பர உழுந்துடும் மனசு அந்த போல கெட்டு போக விடாத இருக்குன்னா மனசே இந்த சோகத்திலே ஆத்மா ஆத்மான ரெண்டு சப்தங்களில் ஒரு சப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் ஒரு சப்தத்துக்கு ஆத்மான அர்த்தம் உத்தரே ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனா மனதாலே ஆத்மானம் ஆத்மாவை உத்தரே மேலே தூக்கிவிடக் கடவன் நாத்மானம் ஏது ஜீவாத்மாவை துப்புற குடித்து தள்ளக்கூடாது அப்ப மனசு ஒத்துழைக்கிறது முக்கியம் இப்ப வரணும் பெருமாள் செய்யணும்னு கிளம்புவோம் அப்ப பார்த்து நீ தூர்றாமல் இருக்கே போக வேண்டாமா அப்படின்னு மனசு ஒரு கேட்டு கேட்டுதான் அத்தோட முடியும் அப்புறம் அந்த பக்கமே போக மாட்டோம் நல்ல மனசு ஒத்துழைத்தாத்தான் இருந்து நடக்கும் நெஞ்சமே வந்து என்ன முதல் பாத்திரத்தாரே ஒத்துழைத்த மனத்தையே பாராட்டினார் தட்டி கொடுத்தார் பெரியாழ்வார் திருவடிகளையே பட்டவனும் மனசுக்கும் தெரிஞ்சது பாண்டிய பட்டருக்கும் தெரிஞ்சது அடுத்து சொல்றார் நெஞ்சனை வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய தங்கம் எடுத்துதர் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியெடுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பெரியாழ்வாருடைய திருவடிகளே உபாயம் என்று பத்துவதுதான் இந்த பாத்திரம் பகவான் திருவடிகள் உபாயமா பாகவதனுடைய திருவடிகள் உபாயமானார் உபாயம் பாகவதன் திருவடி அதுக்கப்புறம் சிரமமான உபாயம் பெருமானுடைய திருவடி இந்த திருவடி காட்டினால்தான் அந்த திருவடியை நாம் பத்துவதே முடியும் அதே பாண்டியன் கொண்டாட பாண்டிய வந்தவன் வல்லவதேவன் அவன் கொண்டாடும் படிக்கு என்னன்னு கொண்டாடினான் விதான் வந்தான் பட்டர்விதான் வந்தான் என்று பாண்டியன் கொண்டாட பாத்திரம்னா மன்னிக்கிற மணிகளை பாண்டியன் கொண்டாட பட்டர்விதான் வந்தான் என்றால் விதான் வந்தான் என்று பாண்டியன் கொண்டாட யான பேர்ல அம்பாதிக்க பெரியாழ்வார் பவனி வந்திருந்தார் குருத்துவே பரதேவதேன்னு ஸ்தாபித்துட்டார் கேட்டார்த்தத்துக்கு பாண்டி மன்னவனுக்கு பதில் கிடைச்சிருக்கு அவனுக்கு சரம திருப்தி தான் திருப்தி அடைஞ்சதுனால இப்ப கொண்டாடுறான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து பெரியிருக்காரே பட்டர்கிரானாக பெரியாழ்வார் அவர் அண்ணா கொண்டாடுறார் பாண்டியன் கொண்டாட பட்டர்கிரான் வந்தான் வந்தான் விருதுதல் அர்த்தம் இதோ பட்டர்கிரான் வருகிறார் பெரியாழ்வார் வருகிறார் விஸ்வசித்தர் வருகிறார் பரதேவதா பாரமார்த்தத்தை ஸ்தாபித்த பெரியாழ்வார் வருகிறார் என்று முன்னாடி சின்னவெல்லாம் ஊதி கொண்டு பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று அவன் கொண்டாட கொண்டாட வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் வேண்டிய வேதங்களோதி கோத்திரத்திலே ஒரு ரெண்டு விதமான பாட்ட வேதமும் அர்த்தமும் காட்டப்பட்டுள்ளது பாண்டியன் கொண்டாட விதான் வந்தான் என்று ஈண்டிய தங்க வெடுப்பூதன் ஈர்த்திய சங்கம் எடுத்தோதான்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு ஈர்த்திய சங்கம் எடுத்து ஊதான்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு ரெண்டு பாடத்திலையும் மற்ற ரெண்டு சப்தங்களுக்கு அர்த்தம் அதிகம் ஈண்டிய சங்கம் எடுத்தோதான்னு சொன்னால் ஈண்டியனா கூதியன்னு அர்த்தம் சங்கம்னா அந்த பூதியத்துல வித்வான்கள்னு பொருள் எழுத்து ஓதவென்றால் பரதேவத்தை யாரோ யாரோ வேத வாக்கியங்கள்னா இப்படி சொல்லியிருக்கேன் நாட்டாத்து நட்டாத்தது சிவையேவ கேவலா என்ன ஒரு வேத வாக்கியம் சொல்றதே அப்படியே ஒருத்தர் எடுத்து சொன்னார் ஒரு வித்வான் அமர்ந்திருக்கிறார் அவர் சிவனே பரதேவனே வேதத்துல ஒரு இடத்துல இருக்கே என்ன பதில் சொல்ல போறீர் என்று ஈண்டிய தங்கம் எடுத்து ஓத இன்னொருத்தர் சொல்றார் ஆத்மாவாசிதம் அகர ஆசீத் ஆத்ம தத்துவமே தான் பிரம்மம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கே திரண்ய கர்ப்ப சமவர்த்ததாத்ரே தான் முழுவதற் கடவுள் இன்னொரு இடத்துல சொல்லிருக்கே என்று ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார் அவரவர்கள் பூர்வபக்ஷம் சொல்றாலும் அதைத்தான் ஈண்டிய சங்கம் சங்கம்னா கூட்டம் சங்கம்ங்கிற ஊதுகிற சங்கம் அல்ல சங்கம்னா கூட்டம் இந்திய சங்கம் கூட்டம் கூட்டமாக கூறியிருக்கிற வித்வான்கள் எல்லாம் எடுத்து ஓத பூர்வபட்சத்தை ஒத்தத்தராக எடுத்தோத இந்திய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்களோதி அவ எந்தெந்த பூர்வபக்ஷ வாக்கியத்தை சொன்னாலோ அதற்கு மறுதளித்து இதோ வேதாந்தத்தில் அதுக்கு பதில் இருப்பார்களோ பதில் இருப்பார்களோ என்று வேண்டிய வேதங்கள் அவரவர்கள் வேண்டிய வேதம் அர்த்தம் தனக்கு வேண்டிய வேதம் அர்த்தம் இல்லை ஏன்னா நமக்கு வேண்டிய வேதம் ராமானு சம்பிரதாயமே அது அல்ல ஏன்னா சாமி எப்பவுமே பூர்வபக்ஷிக்கு சாதகமா எந்தெந்த வாக்கியம் இருக்கோ அதைத்தான் முதல்ல வியாக்கியானம் பண்ணுவார் தனக்கு சாதகமா இருக்கிற வியாக்கியானத்தை வார்த்தைகளை படவே மாட்டார் வேத சுத்தியா அவேத சுத்தியான்னா சுவாமிக்கு பிடித்தது வேத சுத்தி தானே அதைத்தானே முதல்ல வியாக்கியானம் பண்ணோம்னா தொட மாட்டார் சேதாஸ்கர உபனிஷத்தை மேலெழுந்த வாரியா பார்த்தால் விட்டு பரதேவதேன்னு சொல்லாதா போல இருக்கும் அதர்வ சிக்கை ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து இதை போல இருக்கிற வேத பாகங்கள் எல்லாம் விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு புறம்பானவை விரோதிப்பவை ஆபாச பிரதீதி ஏற்படும் மேலெழுந்த வாரியாக்கு பார்த்தோம்னா அப்படிதான் அர்த்தம் புரியும் அதனாலே அவாவாளுக்கு வேண்டிய வார்த்தை சொல்லணும் என்று சைவர்கள் வாசிபதி ஆகமத்தை கொண்டு இதுதான் சரின்னு சொன்னால் இல்ல இல்ல உங்க வேதத்தை கொண்டே உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கணும் என்று வேண்டிய வேதங்கள்னா சாதாரணமா நம்ம பேசி வாதம் பண்ணச்சே நமக்கு வேண்டிய குறிப்புகளா சொல்லுவோம் நிறைய வக்கீல்கள் நீதிபதிகள்லாம் இங்க கூடியிருக்காங்க முதல்ல சொன்னவர்கள் எல்லாருக்குமே வந்து நமக்கு வேண்டிய வாதத்தை எடுத்து வைப்பா புறத்தியார் பூர்வபக்ஷி வாதத்தை அப்படி தள்ளிட்டு போனா தான் வாதத்துல ஜெயிக்க முடியும் ஆனா சுவாமி நேர் எது தனக்கு வேண்டிய வேத வாக்கியங்களை தொடவே மாட்டார் புரட்சியாருக்கு எந்த வேத வாக்கியங்கள் வருமோ அதை எடுத்து நிரத்தனம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பத்தி பேசவே வேண்டாம் எப்ப அதுக்கே ஆசைகளை கிடக்குதோ அப்ப நம்ம பேசணுமா வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியெடுத்தான் அதுதான் இவர் பரிசிரமப்பட்டு கிழி கீழே வரல இவர் பேசின பேசிட்டு தானே தாழ்ந்து விரைந்து தான் பாதங்கள் அமுடைய பத்து அப்படிப்பட்ட பெரியாழ்வார் திருவடிகளை பற்றுவோம் அதுவே நமக்கு புகழ் அதுவே உபாயம் என்பதோடு மூன்று தனியன்கள் முற்று பெறுகின்றன இதுவே நாம் அவதாரிகையில விரிவாக்கம் சாதித்தது பதிம்பித்தத்திய ஆத்மேஸ்வரம் என்றும் தன் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்னும் தாசபூதா சபஸ்கர்வே சாத்மானம் பரமாத்மனா என்னும் பரவானஸ்மிகா புத்த கை வருஷகதம் ஸ்திதே பயந்து விசிரேதேசே கிரியதாமிதி மாம்பத என்னும் பல வார்த்தைகளை பெரியவாசன் உதாகரித்திருக்கார் இப்படி எல்லாம் பெருமானுக்கு நாம் அடிமை அடிமை என்று வேதாந்தம் கூறுகிறது தாசபூதாக சதஸ்கர்வே சாத்மான பரமாத்மனா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாக்கள் அனைவரும் இயற்கையின் அடிமைகள் உபனிஷத்தொடர் பரவானஸ்மி காப்புத்த ஸ்வயி வருஷசதம் இதே பயந்து ருச்சிரே தேசே இது மாம்பத லக்ஷ்மணன் ராமனிடத்திலே பிரார்த்திக்கிறான் உனக்கு எப்போதுமே அடிமை அடிமை அடிமைத்தனத்தை தேவதையை முகத்தையே கூவி பணிகொள்ள வேணும் இப்ப லக்ஷ்மண வாக்கியத்தை பார்த்தாலும் நம்ம அடிமை தெரியுது சாஸ்திர வாக்கியத்தை பார்த்தாலும் அடிமைன்னு தெரியுது தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரன் உலகத்துல ஈஸ்வரர்கள் ஆறாருக்கு பேருக்குமோ அவர்களுக்கெல்லாம் பரமேஸ்வரனாக பெருமான் இருக்கிறார் ந ததஸ்தி விநாயகியாது கண்ணனை கீதையில் என்னை பிரிந்து ஒரு தத்தம் கிடையாது அர்ஜுனா ஒரு வஸ்து என்னை ஆத்மாவாக கொள்ளாமல் இல்லை எனக்கு சேட்டப்பட்ட வஸ்துக்கள் தான் அனைத்தும் நான் கேட்டி என்று பெருமான் பல விடங்களில் அருந்தியிருக்கார் கேட்டின்னா என்ன யாரு கேள்வி சொன்னா என்ன சொன்னா என்ன எதிரில முக்கியமா சொல்றேன்னா சேட்ட தேடி சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் திருப்பல்லாண்டே ஏன்னா பன்னெண்டு பாசுரத்திலையும் ஒரு சிறந்தது ஒரே அர்த்தம் தான் கேசத்தமுடைய ஜீவாத்மா பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிக்க வேண்டும் திருப்பல்லாண்டிலே பிரதிபாதிக்கப்படுகிற கருத்து கர்ப்பமான கருத்து ஏதுன்னு கேட்டால் சேஷத்தத்துக்கு வெளிப்பாடு வேணும் சேஷன் சேஷித்து கைங்கரியம் பண்ண வேண்டும் அது அவனுக்கு மங்களத்தை ஆசாசித்தை இதுதான் சேஷத்தத்துக்கே விருத்தி நாம பெருமானுக்கு அடிமைன்னு சொல்றோம் இந்த இடத்துல இன்னார் வேலை பார்க்கிறார் ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு அவர் உழைக்கணும்னு அர்த்தம் நான் ஒன்னாம் தேதி ஆனா சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போவேன்னு சொல்றது வேலை பார்க்கறான்னு அர்த்தம் இல்லையோ பெருமானுக்கு நாம கேட்ட பூதர்கள் கேட்ட பூதர்கள்னா என்ன பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிப்பவன் எவனோ அவன் கேட்டத்துவம் உடையவன் அப்ப கேட்டத்துவங்கிறது எது பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்தமேவ எந்த ஸ்வரூபம் கேட்டா பரகேஷி என்று ராமானுஜர் தம்முடைய அழகான பாஷ்யத்துல சாதிக்கிறார் பெருமானுக்கு அழகதான் அழகத பெருமானுக்கு அதிசயத்தை மேன்மையை ஏற்படுத்தும் தன்மை பழனியை கேட்டன்னு வச்சுக்கோ என்னுடைய ஒரே கடமை என் கேள்வி யாரோ அவனுக்கு நான் மேன்மையை ஏற்படுத்திட்டே இருக்கணும் என்னுடைய ஓரோரு செயலும் அவனுக்கு மேன்மையை விளைவிப்பவனாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படை ஒரு கருத்து புரிஞ்சு போச்சுன்னா அநேகமா நாம பண்ற தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் வேலையை நிறுத்தியுள்ளான் ஏனெனில் நம்ம ஒண்ணும் பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிக்கிற வேலையா பண்ணிட்டு இருக்கோமா ஒரு ஒரு வேலையை ஆரம்பிக்க தேவை பார்க்கணும் இது பரகத அதிசய ஆதாரத்தையா உபாதேயத்தும் உண்டா இதை நான் செய்யறதுனால பெருமானுக்கு ஒரு பெருமை கூட போகிறதா அவர் திருமகமண்டலம் மலர போகிறதான்னு விசாரிச்சு விசாரிச்சு பண்ணணுமா அப்பதான் நாமெல்லாம் ஜெயகபூதர்கள்னு ஒத்துக்கிறார் அப்ப பரகதனாய் பெருமானுக்கு மேன்மையை விளைவிக்கை இந்த தன்மை யாரிடத்தில் உள்ளதோ அந்த அடிமைக்கு சேஷன்னு பேர் சேட்டனால மேன்மையை ஏற்றுக்கொண்டே இருப்பவன் ஆரோ அவன் தேசி தேசின்னு சொன்னா மேன்மையை ஏற்றுக்கிறவன் சேட்டன் மேன்மையை கொடுத்துட்டே இருப்பார் அந்த மேன்மையை ஏற்றுக்கொள்ளுபவன் தேசி தேசிக்கு மேன்மையை விளைவிக்கிறதுக்கே காரியம் பார்த்துட்டு இருக்கிறவர் சேட்டன் இப்ப திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறாரு என்ன செய்கிறார் என்றால் நாம் பகவானுக்கு மேன்மையை ஏற்படுத்தணும் பல்லாண்டு பாடி மேன்மையை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு அப்ப முன்னாடி மேன்மை இல்லையா இவர் பாடித்தான் மேன்மை வரப்போறதான்னார் அப்படி அல்ல தேசபூதனுக்கு கடமை அது அதுக்கு மேல அவனுக்கு மேன்மை வந்துதா இல்லையாங்கிற விசாரம் நம்மதில்லை பவந்தே வரதம் வந்தின்னு சீரமாற்று ஒரு ஸ்லோகம் ராத்திரி எல்லாம் தசரதன் கைகையோட பேசி பேசிட்டு ஆயாசம் ஏற்பட்டு மயக்கமா உழுந்துட்டார் காத்தால மூன்றரை மணிக்கு கைகையை சுமந்திரனை அனுப்பிச்சு போய் ராமன் அழைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அந்த சமயத்திலே வாசல்ல வந்திகள் எல்லாம் நிறுவப்பட்டுள்ளார்கள் அவளுக்கு நித்தப்படி வேலையை தசரதனுக்கு திருப்பள்ளிக்கு பாடுறோம் சக்கரவர்த்தி ஆனால் அவனுக்கு திருப்பள்ளிக்கு பாடணும் மூணரை ஆன உடனே நாலு மணிக்கு பிரம்மமூர்த்தம் ஆரம்பிச்சிடும் அதுதான் மூன்றரை மணிக்கு வா திருப்பள்ளிக்கு பாட ஆரம்பிப்பா நாலு மணிக்கு முடிச்சுடுவா அந்த சமயத்துக்கு எழுந்து லட்சகரமான ஸ்தானத்துக்கு அவர் போயிடுவார் அவர் ஆண்களா திருப்பள்ளிக்கு பாட ஆரம்பிச்சுட்டா பெரியராஜ் ஒரு இடத்துல விசாரித்துக் கொண்டார் இவர் தான் ராத்திரி முழுக்க தூங்கலே பேசிட்டே இருந்திருக்காரு இப்ப எதுக்கு திருப்பள்ளிக்கு பாடணும் அவள் மேலே இருந்து தூங்கினாத்தானே திருப்பதிக்கு பாடணும் இவர் தான் தூங்கவே இல்லை எது பாடித்தார்னா உள்ள இருக்கிறவன் தூங்கினானா இல்லையான்னு பார்த்து திருப்பள்ளி உணர்த்துவது கூடாது திருப்பள்ளி உணர்த்துவதற்கான் அடியனுடைய கடமை என்னால் அந்த தொண்டை செய்வதுதான் அடியனுக்கு யுத்தம் அவ்வளவுதான் தவிர உள்ள இருக்கிறவர் கணிச்சிருந்தாரா இல்லையான்னு பார்க்க முடியுமா இப்ப பெரிய பெருமாள் ஒரு நாளும் தான் தூங்குறதில்லை உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் தான் பார்க்கிறோம் ஆனா நாம திருப்பள்ளி கதிரவன் குழந்தைன்னு பாட்டு பாட ஆரம்பிக்கலையா ராத்திரி முழுக்க உத்தம் நடந்தா கூட காத்தாரத்துக்கு வழிபாடும் பெருமாள் தூங்கினாரா இல்லையா நம்ம பாக்குறது வேறு அதே போல அவருக்கு அதிசயம் விளைந்ததா அல்லவாங்கிறது வேறு மேலும் அவருக்கு மேன்மை ஏற்படுறதுங்கிறது நெஜத்தில் மேன்மை ஏற்படுறது அல்ல மேன்மையை ஏற்படுத்தும் செயலை என் தேட்டம் செய்தான் என்று பெருமான் திருவுள்ளம் முகத்தல் தான் நேர்மை ஏற்படுத்துதல் அவருடைய திருமுக மண்டலம் மலர்கிறது முக விகாசம் ஏற்படுது திருவுள்ளத்தில் ஆனந்தம் ஏற்படுது அதுவே மேன்மை அந்த மேன்மை நாம கைக்கிருக்க பண்ணலேன்னா ஏற்படாது என்ன தேவை ஏற்படாதது ஒன்று ஏற்படணும் அவ்வளவுதான் விசாரம் ஏற்கனவே இல்லை இப்ப இருக்கு ஏற்கனவே பெருமாள் பரதேவதை இல்லை நான் இப்ப பாடி பரதேவதை ஆக்குவேன் அப்படின்னு சொன்னா தப்பு ஆனா நான் பாடி பாடி அதனால ஏற்படுற ஆனந்தம் பகவான் இடத்துல முன்னாடி இல்லை இப்ப இருக்கு அது தப்பு இல்லை நான் முன்னாடி பாடலே கைக்கிற பண்ணலே அந்த ஆனந்தம் பெருமானுக்கு ஏற்படலே அடிக்கடி ஆழ்வார் பாத்திரங்களிலேயே சிக்கன செங்கன் செங்கன்மாலையர் பாடுவார் உடனே வேஷ்டானத்திலே ஆழ்வார் பெருமாள் திருவடிய பத்தினபடியால் இப்போது மலர்ந்த செங்கண்ணை கூறுகிறார் என்று வேஷ்டானம் அங்கேயே அவரே விசாரிப்பார் பெருமாளுடைய கண்ணுதான் மலராது சூரியாது தாக்கம் இருக்கு இப்ப என்ன திடீர்னு மலர்ந்து போடுமான்னா கர்மாதீனமாக மலராது சூரியாது திருபாதீனமாக மலரும் குவியும் ஓர் குறையும் இல்லை என்ன அந்த இடத்துல பதில் கூறுவார் அதே போல இங்கேயும் வச்சுக்க வேண்டியதான் ஆக நாமெல்லாம் சேட்ட பூத்தர்கள் சேட்டங்கிறது பெருமானுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் தன்மை தேசித்தொங்கிறது தன் தேசனாலே மேன்மை ஏற்படுத்தப்பட்டால் அதை விலக்கிவிடக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கணும் முடியும் அதுதான் சேஷித்துவம் அப்ப திருப்பல்லாண்டனுடைய மொத்த கருத்து யாது சேஷத்தனுடைய ஜீவாத்மா தேசித்து அதிசயத்தை விளைவிப்பதற்காக பல்லாண்டு பாடுதல் இது திருப்பல்லாண்டனுடைய தேவின கருத்து பல்லாண்டு பாடுறது அதிசயத்தை விளைவிக்கையானா வேற என்ன பண்ணி இப்ப அவருக்கு நேர்மை ஏற்படுத்திட அவருக்கு வீரம் இல்லை நான் ஒவ்வொரு கொண்டாடி நீதான் வீரம் வீரம் சொல்லி தான் அவர் வீரம் வரப்போறதா இல்ல அவருக்கு விஜய பிரதிக்கும் இல்லையா நான் சொல்லித்தான் வரப்போறதா எதுவுமே அவருக்கு பிடிச்சா வரப்போறது இல்லை அப்ப என்ன பாட வேணும்னா அத்தனை நன்மையும் பகவான் நமக்கு பண்றாரே அதற்கு ஏற்றவனே அழியன் அல்லவே அப்படி இருக்கிறச்ச என்னுடைய கர்மங்களை எல்லாம் பாராமல் அனுகிரகத்தை பொறிச்சுட்டே இருக்காரு இவருக்கு எப்படி அழியன் பிரத்யுபகாரம் பண்ண போகிறேன் என்று நினைக்க நினைக்க வேறு வழி தோன்றாமல் அவர் அப்படி தவணைய பொழியது இப்படியே என்றென்றுக்கு நிலைச்சிருக்கட்டும்னு பாடுறத தவிர அடி என்று வேற வழி இல்லை ஏன்னா வேற எதையும் அவருக்கு அடியனால கொடுக்க முடியாது அவர் பண்ணிருக்கிற உபகாரத்துக்கு நீ என்ன பிரதிபகாரம் பண்ண முடியும் தேடி தேடி பாக்குறேன் ஒண்ணும் இல்லையே பயனன்னாகிலும் பாங்கல்லதாகிலும் தேர்ந்தன்னார் திருத்தி பணி கொள்வான் புரிந்தன்னார் புகழ்ச்சி குருவும் நம்பி முயற்சின்னே உங்கள் மொழிகளை தங்கையே அம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு பிரத்திபகாரமான முயற்சி பண்ணிலே ஆழ்வார் காலமே கழிந்து விட்டான் வசூலி ஆழ்வாரே முயற்சியை முடிச்சுட்டீராக முயல்கின்றேன் முயல்கின்றேன் வர்த்தமானத்துல தான் இங்கே வரைக்கும் அந்த பாத்திரத்தை சொல்லிருக்கோம் முயன்றேன் நேற்று பாத்திரத்தை மாற்ற மாட்டோமா வசூலி ஆழ்வார் முதல் நாள் பாடத்தை முயல்கின்றேன்னு சொல்லட்டும் அடுத்த நாள்ல இருந்து நேற்றுக்கு முயன்றேன்னு சொல்லுது என்ன இன்னைக்கு முயன்று இருக்காரு நாளைக்கு முயல உண்டு அதனால பகவான் நமக்கு பண்ணிருக்கிறதுக்கோ பாகவதர்கள் நமக்கு பண்ணிருக்கிறதுக்கோ பிரத்திபகாரம் வேறொன்று இல்லை பல்லாண்டு பாடுவதே பிரத்திபகாரம் அதுதான் பிரதிபாத்திய அர்த்தம் பெரியாழ்வார் இருக்கிற பெருமை கருத்து வைலட்சண்யம் என்னன்னு விண்ணப்பிச்சு அப்புறம் பிரபஞ்ச வைலட்சண்யம் இந்த திருவாழ்ந்த திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தத்துக்கு என்ன ஏற்றம்னால் பிரதிபாத்திய விஷயத்தை சுருக்கமா தெளிவா சொல்லி சொல்லி மற்ற ஆழ்வார்களா இருந்தா அவாளும் பல்லாண்டு பாடுவார் ஆனா ஆயிரம் பாத்திரத்து நடுவிலே ஒன்று ரெண்டு பாத்திரத்தை இங்கேயான்னு வச்சுட்டு இந்த புத்தகத்துக்குள்ள பல்லாண்டு இருக்கு தேடிங்கோ அப்படின்னு மற்ற பேர் பாடிக்கலாம் அந்த குறையே இல்லாமல் பாட்டுத்தோறும் பல்லாண்டு பாடி பிரதிபாத்திய அர்த்தத்தை தெளிவா சாதித்தாரோ அதுவே இந்த பிரபந்தத்துக்கு உண்டான ஏற்றம் அப்ப பகவானுக்கு நாம் அடிமை அடிமைத்தனத்தை மறந்து வெள்ளியே வேண்டி விழுவரு கிணங்கி வேர்க்கனால் கலவியை கருதியன்னு எங்கெங்கோ சுற்றி திருத்து கொண்டிருக்கிறோம் இவனை திருத்துவதற்காக பகவான் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார் சரீரம் கொடுத்தது அதாவது பலன்களை கொடுத்தது சாஸ்திரத்தை கொடுத்தது ஞானத்தை கொடுத்தது தானே அவதரித்து திருத்த பார்த்தது இது எதுவுமே பெருமானுக்கு உபயோகப்படவில்லை காரியகரமாகவே பயன்படலை நமக்கு பெருமாள் திருமையை கொடுத்ததே நமக்கு இது சரீரத்தை கொடுத்தே தெரியதான் கர்மயோகம் ஞானயோகம் பண்ணட்டும் அதனால மோசத்தை அடையணும்னு இருக்காங்க நாம அதன் வழியெல்லாம் போகலை சரி அவதாரம் பண்ணி திருத்துவோம்னு பார்த்தா அவதானத்தி மாமூடாமா மனுஷின் தரும் ஆச்சிருத்தம் மனுஷனா ஒரு உருவத்தை எடுத்து நம்மோட வந்தாரா எதுக்குன்னு கண்ணனே சரி வருத்தப்படுகிறார் உன்னால சுலபமா சம்பந்தம் வச்சுக்க முடியுங்கிறதுக்காக உன் உருவத்துல வந்தேன் அப்படின்னா நான் இதே பயங்கரமான உருவத்துல வந்து நீ இன்னும் வேற கிட்டக்கே வராது போய் போயிருக்கியானா நீ கிட்டக்க வந்து சுலபமா பட்டட்டுமே மனுஷ உருவத்துல வந்தேன் ஆனா அதை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓ இவனும் மனுஷன் தான் போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டே விட உனக்காக மனுஷனாக வந்தேங்கிறத மறந்து போனாய் அவஜானந்தி மாம் மூதாக என்னை அவமரியாதை படுத்தினாய் மதிப்பு தெரியாமல் சித்த புருஷன் புண்ணியம் பண்ண புருஷன் சித்து வேலை பண்றார் அப்படின்னு கணவன் விட்டாலும் ஒரு கோவர்தனோத்தரணம் பண்ணினாலும் உடனே பலர் எழுந்து ஒரு சித்து தான் தெரிஞ்சவர் சித்த புருஷர் அதனால ஏதோ நிறைய புண்ணிய பலம் இருக்கு தூக்கி பிடிச்சிருக்காருனா புண்ணிய பலத்தால எனக்கு கர்மமே கிடையாது நான் அப்புறம்னா புண்ணிய பலத்தால நான் தூக்க அப்ப சித்தி அடைந்த புருஷன் நான் அல்லன் புருஷர்களுக்கு சித்தியை அனுகிரகிப்பவன் நான் இந்த வேறுபாடு கூட தெரியாம என்னை பத்தி வா தப்பான்னு நினைச்சுட்டா அப்ப பகவானே அவதரித்தாலும் எங்கள் மாதவனையே கண்ணுடன் நிற்கிலும் காணவில்லா உலகோர்கள் ஒருத்தரும் கண்ணனை தெரிஞ்சுக்கலே ராமனை தெரிஞ்சுக்கலே பெருமான் யோசித்தார் இனி நாம போய் அவதரித்து பொழுத வீணாக்குவது கூடாது ஆகையால் இனி மிருகத்தை வைத்து மிருகத்தை பிடிப்பார போலே ஜீவாத்மாக்களை கொண்டே ஜீவாத்மாக்களை திருத்தணும் என்று திருவுள்ளத்தில் கொண்டார் ஏன்னா நாம போனா பரமாத்மாங்கிற வேஸ்ட் ஜாதி இவர்கள்லாம் ஜீவாத்மாங்கிற வேற ஜாதி இதுக்கு அதுக்கும் ஒத்து போகாது அதனால நாம இவாளை திருத்த முடியுமா ஒரு மான குடிக்கணும்னா புலிய பக்கத்துல கட்டி வச்சு மான குடின்னு சொன்னா புலி வாசனை கண்டாலே மான ஓடும் அப்புறம் புலிய வச்சு எப்படி மான குடிக்க முடியும் பெண்மான கட்டி வச்சா ஆண்மான குடிக்கலாம் ஆண்மான கட்டி வச்சா பெண்மான குடிக்கலாம் அதனால பெரியாழ்வாரையே திறப்பி தள்ளினார் பெரியாழ்வார் சிவலிபுத்தூரை அவதரித்தார் ஆனி மாசம் சுவாசிய நட்சத்திரத்திலே பிரயோகத்தாரம் பண்ணி தன் தந்தையாரிடத்திலே அனைத்தையும் கற்று தேர்ந்தார் தத்தனால் ஆய பயன் என்பல் யோசித்தார் தத்துவம் தன்மை அதனால என்ன பயன்னா சேஷத்துவத்துக்கு விருத்தி வேணும்னு தெரிந்து கொண்டார் நாம பகவானுக்கு சேஷபூத்தர்கள்னு புரிஞ்சுக்கிட்டோம் அது தகுந்த கைங்கரியம் வேணும் எது நித்திய நிர்துஷ்டமான கைங்கரியம் தோஷமே இல்லாத குறையற்ற கைங்கரியம் எது என்று யோசித்து பார்த்தாலாம் குறையற்ற கைங்கரியமா இருக்கணும் பெருமாளுக்கு ரொம்ப உகப்பை ஏற்படுத்துற கைங்கரியமா இருக்கணும் சுலபமா பண்ணக்கூடிய கைங்கரியமா இருக்கணும் நித்திய கைங்கரியமா இருக்கணும் எது யோசித்தார் புராணத்தை வாசிச்சுட்டே പുറത്തെ இந்த ஸ்லோகம் கண்டப்பட்டது பிரசாத பரமவுநாசௌ மம கேகம் உபாகசௌ சந்யோகம் அச்சயிஷ்யாமி நித்யாகம் அல்யோக ஜீவனா கண்ணன் மதுரை பட்டணத்துக்கு போய் முதலில் வஸ்திராலங்காரம் பண்ணி கொண்டார் பிறந்தன்று பிறந்தனத்தை துறந்து கோகுலத்துக்கு ஏகினான் பத்தாண்டுகள் கழித்து தம் தன் அழைக்கவே விரியாகத்துக்காக திரும்ப வடமுதுரைக்கு வந்தான் வந்தபோது நேர உள்ள போயிடலாமா யுத்தத்தில் போறோம் அலங்காரம் போனோம்னு யோசிச்சாராம் கல்யாணத்துக்கு போறவா அலங்காரம் பண்ணு போவா அண்டைக்கு போறவா அலங்காரம் பண்ணு போய் இல்லை ஆனா இது வரைக்கும் கிராமத்துல இருந்துதா கிராமத்துல இருந்தா அலங்காரம் தேவையில்லையா இப்பதான் முதல்ல நகரத்துக்கு வந்துட்டார் இனிமே நகர ஸ்திரீகள்லாம் பார்க்க போறா அலங்காரம் இல்லாட்டா அவள்லாம் பார்க்க மாட்டா ஆகையால் நாம் அலங்காரம் பண்ணிக்கணும் வண்ணா நடத்துல போய் வஸ்திர அலங்காரத்துக்கு கேட்டா அவன் அவசாரப்பட்டான் கொண்டுட்டான் அடுத்தது சந்தன அலங்காரத்துக்காக சுஜா திருவக்கரா பூமி அவரிடத்துல சந்தனம் கேட்டார் காரிய சாந்தம் நமஸ்கரை நல்கிற அவர் தன்னையே சமைச்சுட்டார் அடுத்து புஷ்பாலங்காரம் பண்ணிக்கணும் அதுவும் வரிசை அழகா இருப்பார்கள் முதல்ல புஷ்பத்தை அலங்காரம் பண்ணிட்டு வஸ்திரத்துக்காக தேட போனா இது என்ன கயட்டி வச்சு மாத்திக்கிறதா சந்தனத்தை புஷ்பத்தை போட்டு சந்தன அலங்காரத்துக்கு போனா என்ன தூக்கி பிடிச்சி சந்தனாலங்காரம் பண்ணிக்கிறதா சரிய அலங்காரம் தெரிஞ்சு அழகான அலங்காரம் வந்து அதனால தெரிஞ்சு வரிசைப்படி முதல்ல வஸ்திர அலங்காரம் அப்புறம் சந்தனாலங்காரம் அப்புறம் புஷ்பாலங்காரம் புஷ்பாலங்காரத்துக்கு ஒரு சின்ன மாலாக்காரம் ஒரு வீதியிலே சந்திலே சிறு வீட்டிலே வாழ்ந்து வந்தான் அன்றைக்கு மாலை கட்டுற கையிலும் கூட அவன் முடிச்சுட்டான் திடீர் பெருமான உள்ள கதவு போய் கட்டினான் அவனுக்கு ஒரே அதிருப்தி பெருமானா இங்கு இறங்கி வந்தார் அவன் திரைத்து போய் பிரசாத பரமவும் ஆசவ் மம தேகம் எல்லாம் விவசனம் ஏன்னா பலராமன் கண்ணன் ரெண்டு பேரும் எழுந்துள்ளி கருது பிரசாத பரமௌ நாட்டவ் மமகேனம் உபாததவ் இதே போலத்தான் தருணம் ரூபசம்பன்னம் சுகுமாரோ மகாபலோ ஸ்ரீராமாயணத்துல இரண்டாவது வேற்று மேலே இருக்கிற ஸ்லோகம் இருக்கு அதே போல விஷ்ணு புராணத்துல இரண்டாவது வேற்று மேலே இருக்கிற ஸ்லோகம் இது பிரசாத பரமௌ நாட்டோ மம கேகம் உபாததவ் அடியனுடைய திரு குலைச்சிக்கு பகவான் எழுந்துள்ளது ஆச்சரியம் ஏனால் வைகுண்டத்திலேருந்து அதை தொடர்ந்து மதுரைக்கு வந்ததே ஆச்சரியம் மதுரையை விட்டுட்டு கிராமத்துக்கு கோகுலத்துக்கு போனது ஆச்சரியம் அப்பா அம்மாவை பிரிஞ்சுட்டு பத்தாண்டுகள் கழித்து பிரிவு வந்தது ஆச்சரியம் வந்த போதும் பெரிய வீதிகளை விட்டு சின்ன வீதிக்கு வந்தது ஆச்சரியம் இந்த வீதியிலும் பெரிய பங்களாக்களை விட்டுட்டு இந்த சின்ன குடிசைக்கு வந்தாலும் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் மம தேகம் தன்யோகம் சன்யோகம் அத்தையிஷ்யாமி நான் சங்கனானே மகா பாக்கியசாலி அத்தையிஷ்யாமி இதோ இருக்கும் ரெண்டு புஷ்பங்களை கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் அவன் கொடுத்த புஷ்பமாலை எடுத்து சாத்தினார் வைஜெயந்தி வனமாலையை சாத்திக் கொள்வதை விட பேர் வகை கொண்டான் கண்ணன் கீதையும் நன்னா பெரியாழ்வார் மனசுல வாய்ந்தார் அப்ப புஷ்ப கைங்கரியம் இந்த பெருமாள் குறிக்கும் பொழுது நிர்குத்தமான கைங்கரியம் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடை புனைய மாட்டேன்னு இருக்கலாமா பெருமானுக்கு சத்தியம் அட்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீதிகரம் பவேன்னு சொல்றார்கள் எட்டு வித புஷ்பம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுட்டார் பெரியாழ்வார் அந்தவனம் அமைத்தான் திரு குளம் வெட்டினார் துரட்டியை கொண்டு நிச்சயப்படித்து புஷ்பத்தை கொய்து கொய்து பெருமாளுக்கு மாலை கொடுத்து சமர்ப்பித்திலே வரார் இதெல்லாம் விஷ்ணு சித்தராக இருந்தபோது செய்து வந்தது விஷ்ணுவையே தன் சித்தத்திலே கொண்டவர் நித்த கைங்கரம் புஷ்ப கைங்கரம் நடந்தது புஷ்ப கைங்கரத்தோடு சேர்ந்த ஆண்டாள் சரித்தம் சூடி கொடுத்தால் பாடி கொடுத்தால் விஷயம் ஞாபகத்திலே கொள்க ஆனா இங்கு வியாக்கியானத்தில் அதை பத்தி எதுவும் இல்லை எனக்கு திருப்பல்லாண்டுங்கிறதுனாலே ஆண்டாளை பத்தின பிரஸ்தாபத்தை பெரியவாசன்ல அவதாரிக்கிறேன் செய்யவில்லை அவன் தெரிஞ்சதுதான் அதனால சேர்த்து ஞாபகம் எனவே புஷ்ப கைங்கரியம் பண்ணவே தான் கூலி கொடுத்த நாட்டியார் இதோட சம்பந்தப்பட்டுதான் மொத்தமே பிரதி நிகழிதம் யா ಬಲಾತ್ಕೃಷ್ಟ கோதாதத்தை ಗೋದಾತಸ್ತೆ ನಮಿಗಡಿತಂ ஸ்லோகம் வந்து அதில் ஒரு புத்தகங்கள் மணி வந்தா ஒரு நாள் ராத்திரி சப்னத்துல பெருமாள் எழுந்து கொள்றா நமக்காக நீ முக்கியமான ஒரு செஞ்சிருமனும் என்னான்னு விஷ்ணு சித்தர் கேட்கிறார் அப்பதான் இந்த சரித்திரம் பெருமானாலே கூறப்படுகிறது இந்த சரித்திரத்துக்கு முன்னாடி பட்டணத்துல நடந்தது என்னன்னு சொல்றேன் யாத்தே ஒரு சொருத்தன் முயற்சிக்கிறான் ராத்திரி அவனோ தம்படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன் பாய்ப்பாட்டில் எதையோ பாடிட்டே இருக்கான் அதை கேட்டுட்டு பாண்டியதேவன் வீதியாக போயிட்டே இருக்கான் அந்த பிள்ளை பாடியிலே பட்டுட்டானா எட்டு மாசம் உழைக்கிறோம் நாலு மாசம் வருஷா காலத்துல நிம்மதியா இருக்கிறதுக்காக பகல் முழுக்க உழைக்கிறோம் ராத்திரி பொழுதுல படுத்து தூங்குறதுக்காக அதை போல இந்த லோகத்தை உழைக்கிறோம் அந்த லோகத்தை இடம் பெறுவதற்காக இதை வந்து சொல்ல முடியும் சொன்னா எட்டு மாசம் வெயில் காலத்தை உழைக்கிறோம் மழை காலத்துல வீட்டு போட இருக்கிறதுக்காக ஏன்னா அப்புறம் மற்றதெல்லாம் அண்ணன் கிடைக்காது சோறு கிடைக்காது தேட போக முடியாது அதுக்காக உழைக்கிறோம் பகல் வேலை முழுக்க உழைக்கிறோம் எதுக்கு நிஷார்த்தார்த்தம் நிச்சய் ராத்திரி பொழுதிலே அர்த்தமான பொருள் வேணும் பகல் பொழுதில் உழைக்கிறோம் ஆனால் அந்த லோகத்துக்கு போறதுக்கு இந்த லோகத்துல உழைக்கணுமே உழைக்கிறோமா என்று கேட்டுட்டே கேட்டுட்டே அவன் பாடி பாடிட்டு இருக்கான் ராத்திரி வேணும் அப்படியே உடலிக்கொண்டே ஏதோ பாடிட்டு பாடுங்க அதை போல அவன் நன்னா விஜயம் தெரிஞ்சவன் ஞானி இந்த ஸ்லோகத்தை பாடினா அரசனுக்கு சட்டம் பொறி கட்டிட்டு முதல் ரெண்டும் ஒழுங்கா புரியறது ஆனா நாலாவது ஒரு கேள்வி கேட்டானே அதுக்கு நாம ஏதாவது பண்றமா இல்லையா தெரியலையே நீங்க செல்வ நம்பியும் அவனுக்கு ரொம்ப ஆப்தர் ஆச்சாரியர் ஆங்கியர் அவரிடத்துல போய் கேட்கிறான் இந்த பிள்ளை பாடினது எனக்கு சரியா அந்த லோகத்துக்கு போறது இங்க உழைக்கிறமான்னு கேட்கிறான் என்ன செய்யணும்னு போய் கேட்டான் பரதேவதைய பற்றினாத்தான் அந்த லோகம் கிடைக்கின்றார் அவர் யார் பரதேவதைன்னு அடுத்த கேள்வி கேட்டான் அதை நான் சொல்றதாலே நீ கூட்டி தெரிஞ்சு போகுதா அதனாலதான் ஊர்ல இருந்த எல்லா வித்வான்களையும் ஒன்று கூட்டினான் வித்வான்கள் கூடி யார் பரதேவதைன்னு கட்டும் ಭಾವಿಗಳಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ ಹೊಂದುತ್ತಾರೆ ಈ ಪತಿವೈತ ಸಿದ್ಧಾಂತದ ಪ್ರಯತ್ನಿಸುವ ಸರ್ವನು எத்தனையோ வித்வான்கள் இருந்திருப்பாங்க ஆனா விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம் விட்டுத்திருத்தால் அதை போய் பெயர்த்தட்டும் ஏனெனில் வித்வானா இருந்து கைங்கியர்கள் இல்லாதது மோசம் கைங்கியகத்துல இருக்கிறவர் வித்வானா இருக்கிறது நலம் அது பெருமானுடைய திருவிளக்க தேங்கி இருந்தது ஆகையால் இவருக்கு சப்னத்துல எழுந்தொழி நீர் போய் கேட்கணும்னா பெரியாழ்வார் திரும்ப கேட்டார் ஏதோ பூ கொடுக்கிற வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் சின்ன காரியம் நான் பண்ணுவேன் இது வித்வான்கள் மத்தியத்துல எல்லாம் போய் பேசினா நான் எங்க போய் போறேன் பெரிய பெரியாழ்வார் சொன்னதே பிரார்த்திக்கிறார் பெருமாள் பதில் சொன்னார் அப்ப பூ கொடுக்கிற வேலையை நீர் பண்றதா உங்க என்னமான அப்பதான் இவர் புரிந்தார் ஓ வாசம் தான் அந்த செயல் மட்டும் நான் தான் செஞ்ச போறேன்னா எப்படி நின்ன கிடந்தனு சொன்னாலும் சர்வத்து உறுதி தந்து விட்டால் மத்தத்து விஞ்ஞானம் அபோகனம் ஜனது அனைத்து நீ கொடுத்த கையில்தான் ஏற்பட்டது அப்ப இது சின்ன காரியமா இருந்தாங்க பெரிய காரியமா இருந்தாங்க நாம பண்றோம் இருந்தால் எந்த சின்ன காரியமும் பெரிய காரியம் அவர் பண்ண போறான்னு இருந்தா எந்த பெரிய காரியமும் அவரீடையான காரியம் ஆகையால எப்ப நீ தெரிவிக்க போகிறாயோ புறப்பட்டார் மன்னவனுடைய அரண்மனைக்கு போனார் எந்தெந்த வேத வாக்கியங்களிலே சிவன் நாராயணன் பரதேவத்தை என்று சொல்லப்பட்டதோ சகல சாகா சகசாகா பிரத்ய நியாயத்தின்படி சகல வேதாந்த நியாயத்தின்படி அனைத்து வேதாந்த வாக்கியங்களுக்கும் எழுத்து பொருள் கூறினார் எல்லா பட்டர்களும் வித்வான்கள் ஆச்சரியப்பட்டு நமக்கு மகோபகாரம் பண்ணினீர் இவ்வளவு நாளும் எது பரதேவத்தை ஏன்னா பரதேவத்தை தெரிஞ்சாதான் காரணம் தேயாங்கிற சாஸ்திரம் காரண வஸ்து யாரோ அவனை தியானம் பண்ணாதான் மோட்சம் நம்ம அப்பப்போ தியான வகுப்பு தான் போடுவான் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டுறா வருவோம் அங்க போய் உட்காந்தோம்னா ஏதாவது ஒரு கருப்பு புள்ளி ஜோத்துல விட்டு இதையே நினைச்சிட்டு போய் இதையே பார்த்துக்கோன்னா அந்த கருப்பு இடத்தான் போய் தரணும் கடைசி நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் வேண்டாமோ அங்கதான் போவோம் அதை கற்றுக் ஈஸ்வரனை தான் தியானிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம அதான் அப்படி சொல்லிட மாட்டான் நாராயணன் தியானிங்கோன்னா பழக போட்டா நாலு பேர் வரமாட்டான் அதனால பொதுவா பொருள் செலுத்த பாரு ஆகாச பாரு வழக்க பாருன்னு வளைக்கிறத பகவான தியானம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அதை பண்ணாதான் முக்தி கிடைக்கும் சரி இப்ப அங்க போறவா நம்ம முக்கிய தேடி கொண்டிருக்கா அப்படி இல்லைன்னு இருக்கும் அதனால காரணம் தேயா ஜெகத்காரண வஸ்துவை தியானித்தால் தான் மோட்சம் இப்ப காரணவஸ்து யாருன்னு பெரியாழ்வார் அவதாரணம் பண்ணிட்டார் ஏனால் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்தையன் கடிதம் பிதந்தி தத் விதிஜாசத்வா தத் பிரம்மேதி அந்த பிரம்மம் ஆறுங்கிறதை அருகிவிட்டார் பிரம்மேதிவா சதிதிவா ஆத்மவிதாசவா தது நாராயணஸ்திதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபதையோ கருதக்குறே நான் குரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்தில் அழகான செய்து அந்த தான் தருகிறார் சில இடத்துல சாஸ்திரம் பிரம்மம்னு சொல்லுவோம் ஆத்மான்னு சொல்லுவோம் பத்துன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பொதுவான சொற்களும் அந்த சொற்களை கண்டு மயங்கி விடாதீங்க இந்த சொற்களத்தனையும் பரியவசானம் அடைவது ஸ்ரீமன் இடத்தே என்று சுபாலோபனிஷத்து சொல்றது மகோபனிஷத்து சொல்றது நாராயண அனுவாசம் சொல்லுகிறது இதெல்லாத்தையும் எடுத்தா பெரியாழ்வார் சொன்னதுக்கு விரைந்து கிழி அறுத்தார் பரதேவத்தை சீமநாராயணன் ஸ்தாபித்தார் உடனே எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா போச்சு எதிர்த்தவர்கள்லாம் அடங்கினார் வேண்டியவர்கள்லாம் கொண்டாட ஆரம்பித்தார் ஈண்டிய சங்க வெளித்தூதர் இப்ப முதல்ல சொன்னது சங்கத்தவர்கள் எதிர்த்து எதிர்த்து பல வார்த்தைகளை சொல்ல அவர்களுக்கு வேண்டிய வேதங்கள் ஓதினார் இரண்டாவது ஈண்டிய சங்கம் எழுப்பூதர் ஈண்டிய கோர்க்கப்பட்ட தங்கம் பாஞ்சஜன்னத்தை போல தங்கங்கள் எழுத்து ஊத பெரியாழ்வார் ஜெயித்தார் ஜெயித்தார் என்று சங்கங்கள் ஊத முன்னாடி சொன்னது கூட்டம் கூட்டமா இருந்த வித்வான்கள் ஓத அடுத்து சொன்னது கூட்டமா இருக்கிற தங்கங்கள் ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து திரியறுத்தான் விரைந்தால் அதி சீக்கிரமாக திரியறுத்தார் பாண்டதேவன் வச்சிருந்த பொற்பிரி அறுத்தார் அறுத்தது பணம் கிடைச்சது மட்டுமல்ல ஆண்டு தேவனுக்கு இப்ப விஷயம் தள்ளி கொடுத்தது ஓ சிவன் நாராயணன் தானித்தா மோசத்துக்கு போகலாம் அப்ப இங்க பண்ண வேண்டிய முயற்சி அவன் தள்ளி கொடுத்தேன் எல்லாத்த விட ஞானம் ஏற்படுறா ஏற்படுற ஆனந்தம் மற்ற எது கிடைத்தாலும் கிட்டாது ஏன்னா அனுகூல ஞானத்துக்கு தான் ஆனந்தம்னு பேசுங்க டாக்டர் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆனந்தம் ஆனந்தம்ன்றது ஒண்ணும் தனியா ஒன்று அல்ல அனுகூல ஞானத்தை ஆனந்தம்னு சொல்லுவார்கள் எனக்கு பிடித்தமான ஞானமா இருந்ததுனால் அது ஆனந்தத்தை கொடுப்பது எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கா பரீட்சை எழுதி வரைக்கும் போனார் வேலை வாய்ப்பை தேடி போயிருக்கா என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரிஞ்சுட்டே யோசிச்சுட்டே இருக்கேன் ஆமா கிடைச்சிட்டு அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்தா அப்ப எனக்கு அனுகூல ஞானமும் இல்லையோ அதான் ஆனந்தம் ஆனந்தம்னு தனித்து ஒன்று அல்ல எனக்கு பிடித்த ஞானம் ஏற்பட்டு போச்சுன்னா ஆனந்தம் ராஜாவுக்கு பிடிச்ச ஞானம் கிடைச்சிட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா ஒரே ஆனந்தம் யான பேர்ல பவன் வேற செய்து அம்பாரியில பெரியாழ்வாரை எழுத்துக்களை பண்ணி பின்னாடி எல்லாரும் ஜெய ஜெய ஜெயான்னு ஓட்டமிட்டு வரா ஆழ்வாரும் அனக்குன்னு ஒரு அகங்காரம் இல்லாம வந்துட்டு இருக்கார் அப்போது தன்னுடைய குழந்தைகள் பிரம்மரசம் ஏற அதை பார்த்து உகப்பதற்காக மாதா பிதாக்கள் வருமா போலே பகவான் கருடவாகனாருடனாய் ஆகாச மார்க்கத்தில் எழுந்துள்ளினார் என நமக்கு சந்தேகம் வரும் பெருமாள் எழுந்துள்ளத்தை யானை பேர்ல வரலாம் நம்ம பிரம்மரசம் பிரம்மரசங்கிறாரே பிரம்மத்தில் ஏறி இந்த பக்கத்தில் இருக்கிற பெருமாள்லாம் என்ன நாம பிரம்மரசம் ஒரு மனுஷன் ஏறி உட்காந்துட்டா பெருமாள் பக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் போகலாமா இறங்கி நடந்து போக வேண்டாமான்னு கேட்பாலும் இந்த வியாக்கியானத்துல நேரம் சொல்றாரு தன் குழந்தைகள் பிரம்மரசம் ஏறினால் அதை கண்டு உகக்க வரும் மாதா பிதாக்களை போலே அப்படின்னு என்ன இது வந்து ஒரு மனுஷன் பிரம்மரசத்துல ஏறிட்டு மற்ற பேருக்கு அவமரியாதைன்னு அர்த்தம் அல்ல இப்போ ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறது பதிக்கிறாண்டு ஏதோ மாறு வேட்ட போட்டியில பதிக்குன்னு வச்சு சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை போட்டியில கண்ணன் வேட்டை ராதை வேட்டம் போட்டு போனதா போட்டு போனா பதிவு கொடுத்தா அதை ஓங்கி கழுத்துல தோல்ல தூக்கி வச்சுன்னு எல்லாரும் ஒரு சுத்தி வந்தையா அதே எப்படி ஐம்பது வயசுக்காரன் நாலு வயசு குழந்தை தோழிலே தூக்கி வைத்துக் கொண்டால் அப்ப அது அவமரியாதை இல்லையோ ஒத்துழைச்சு வர்றது இல்லையே தன்னுடைய குழந்தைக்கு பிரம்மரசம்னா காணவனுக்கும் மாதாபிதாக்களை போல ஆனா அங்க என்ன முக்கியம்னால் அந்த மாதாபிதாக்கள் பார்க்க வரக்கே நமக்கு அலங்காரம் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அதை அடுத்த வரியில பெரியவாச்சந்த சாதிக்கிறார் பெருமானே ஆகாச மார்க்கத்துல பெரியாழ்வாரை பார்க்கறதுக்காக வந்துட்டார் வந்தவுடனே இது நமக்கேற்பட்ட தீ என்று பெரியாழ்வார் இருமாந்திராதே இது நான் இப்படி பேசவே தான் நமக்கு இந்த பெருமை கிடைக்குது அப்படின்னு ஒரு துறையும் நினைக்காமல் தன்னையே மறந்து இந்த துத்த தேசத்தில் துத்த காலத்தில் பெருமாள் எழுந்தொழினானே இவன் திருமேனிக்கு என்ன வந்துடுமோ என்ன ஆபத்து வந்துடுமோ என்று மங்களாச்சாசனத்தில் மட்டுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானி பொங்கும் பரிவாரை வில்லுகுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் பெருமாள் எழுந்துள்ளினார்னா நமக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு போட வேண்டாமா தனி வாய்ப்பு ஏகாந்த வாய்ப்பு எனக்கால் உட்பட மாட்டோம் ஆனா கிடைச்ச வாய்ப்பை உண்டாடுவார் அவரை பார்த்த உடனே தனக்கு என்ன வேணும்னு கேட்காமல் அவன் திருவேணிக்கு ஒன்று இருக்கணும் நினைத்தார் யார் பேர்ல கிடந்த மணிகளை எடுத்து சேர்த்தார் காலமாக அமைத்து பகவந்து உன் தேவடி சென்று சிரித்தாப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதென்றோள் மணிவண்ணா உன் தேவடி கட்டி திருத்தாப்பு ஐயோமோடும் நின்னோடும் திருவினிய ஆயிரம் பல்லாண்டு வடிவார்மின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையின் பல்லாண்டு வழிவாரத்துவதி வரத்துறையின் தொடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் தூக்கு வழங்கும் அப்பாண்டிய தன்மையமும் பல்லாண்டு என்று பெருமான் திருவடிகளுக்கு மங்களத்தை ஆச்சாசனம் பண்ணினார் உனக்கு ஒண்ணும் வந்துடாது இருக்கணும்னு அவன் திருவடிகளுக்கு பாடினான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தங்களுக்கு பேச்சினை பிரார்த்தித்தார்கள் ஆனால் இவர் ஒருத்தரை பெருமானுக்கு மங்களத்தை ஆச்சாசித்தபடியால் தன்னை பாராமல் அவனை பார்த்தபடியால் ஆழ்வார்களுள் பெரிய ஆழ்வாருக்கு கொண்டாடப்படுகிறார் ஆழ்வாருக்கு ஞானத்தை காட்டிலும் பிரேமம் அதிகம் தன்னை லட்சியம்னு நினைக்கிறத விட ரக்ஷகன்னு நினைத்தார் பெருமான் ரட்சிக்கணுமா நாம ரட்சிக்கணுமா பெருமான் தான் வீரன்னு பார்த்தாரோ சௌரியம் பராசரமும் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற ஞானம் நன்னா இருந்ததுன்னா அவர் தான் காப்பாற்றணும் நம்ம தான் காப்பாற்றப்படணும் அதே பிரேமத்தோட அவனுக்கு மார்க்கவும் இருக்கே சவுக்கு மார்க்கம் இருக்கே நினைச்சோம்னா அப்ப நாம தான் பகவானை ரட்சிக்க வேண்டும் இதைத்தான் தட்டு மாறி கிடக்கும்னு சொல்றார் கப்பிலே கிடக்கும் தட்டு மாறி கிடக்கும் பெருமான ரட்சியம்னு நினைத்து தன்னை ரக்ஷகம்னு பெரியாழ்வார் நினைத்தார் ஆகையால் பல்லாண்டு பாடுகிறார் இனி திருப்பல்லாண்டு பன்னிரண்டு பாத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்கார்கள்னு பார்ப்போம் முதல் ரெண்டு பாத்திரம் தானே பல்லாண்டு பாடுத்தார் அதுக்கப்புறம் ஒன்பது பாத்திரங்களை மூன்று மூன்று மூன்றா பிரிக்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மூணு மூணு மூணு கடைசி ஒரு பாத்திரம் கலக்கு அப்ப முதல் ரெண்டு பாத்திரம் அப்புறம் மூணு மூணு மூணு அப்புறம் ஒரே ஒரு பாத்திரம் முதல் ரெண்டு பாத்திரத்தாலே பெருமானை அனுபவித்தார் தானே பல்லாண்டு பாடினார் அது பாடினது அவருக்கு போருங்கிற புத்தி வரலை நாம் ஒருத்தர் பல்லாண்டு பாடினா போருமா குமாரான ஆளா இருந்தா ஒருத்தர் நல்லா இருந்து சொன்னா போதும் உலகத்துக்கே இத்தனை பண்ற பெருமாளுக்கு போய் நாம ஒருத்தர் பாடினா போருமா மேலும் எப்பவும் இனியது தனி அருந்தே ஏகஸ்வாசன புத்திக்கா இனிமையான பதார்த்தத்தை தனியா சாப்பிடக்கூடாது பகவத் விஷயத்தை தனியா அனுபவிக்க கூடாது அதனால ஊரக்காரையும் கூட்டிக்கணும்னு ஆசைப்பட்டார் யாரை கூட்டிக் கொண்டிருக்கலாம் பொய்கை பூதம் பேய் மழித்தை நம்மாழ்வார் போன்ற ஏனைய பத்து பதினோரு பேரை மட்டும் கூட்டிட்டு இருக்கிற முடியும் அவருக்கு அதுலேயும் திருப்தி ஏற்படல எல்லாருமே லோகத்துல இருக்கிறவங்க சேட்டை போட்டிருந்தாங்க உலகத்துல யாரான சேட்டத்தம் இல்லாதவங்க அச்சேதனம் சேத்தனம் ரெண்டுமே பகவானுக்கு சேட்டம் ஆனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சேத்தன் சேதனர்கள் மட்டும்தான் இப்ப இந்த பொருள் பகவானுக்கு சேட்டம்தான் தான் அடியனும் பகவானுக்கு சேட்டம் தான் ராஜ்யஞ்ச அனந்த ராமத்தியான ராமாயண ஸ்லோகம் రాజ్యంగా అతి పదార్థము భగవానుக்கு கேட்டார் அகம்னு சொல்லப்படுற பரதனும் பகவானுக்கு கேட்டார் ஆனா ரெண்டையும் ஒரே வேற்றுமையில் படிக்கிறான் பரதன் அப்படின்னு அர்த்தம் என்ன அச்சேதன சேத்தன விபாதம் வர அனைத்தும் பகவானுக்கு சேஷம் ஆனா வேறுபாடு என்னென்னால் நான் சேஷம்னு இது தெரியாது ஆனா நான் சேஷம்னு எனக்கு தெரியும் தெரியணும் எப்படி சொல்றேன்னா தெரிஞ்சுக்காதனாலதான் அஜித்துக்கு துல்லியமா நாம இருந்துருக்கோம் ஒத்தத்தரும் தெரிஞ்சுட்டு இருக்கணும் அசித்து சரி அதுக்கு ஞானம் கிடையாது அதனால தான் கேட்டோம்னு தெரியாது ஆனா ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கிறபடியால் பகவத் வந்து தெரிஞ்சுக்கணும்னு தேவை நாம் அதை தெரிஞ்சுக்காத உட்கூடவே தான் அதித்தமம் அதித்தமம்னு ஆழ்வார்கள்லாம் நம்மளை சொல்லிட்டே இருக்கா நிந்தனை பண்ணிட்டே இருக்கா நம்மளை குத்தம் சொல்லிட்டே இருக்கா ஏன்னா எப்ப ஞானம் தான் உனக்கு அசேதனத்திலேன்னு வேறுபடுத்துறதோ அப்ப அந்த ஞானம் எதை பத்தின ஞானம் பகவானுக்கு கேட்டத்தமுடையவன் உடையவன் தான்ங்கிற ஞானம் தானே அந்த ஞானம் ஆழ்வார்கள் உள்ளத்தில் பட அனைவருமே பகவானுக்கு கேட்கப்பட்டவா தானே பின் எதுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து நாம பல்லாண்டு பாடக்கூடாது சேர்ந்து தானே பாடணும் அது என்ன பெருமானுக்கு பக்தர்கள் சில பேர் மட்டும்தான் காரணம் திருவல்லிக்கேணியில எத்தனையோ பேர் இருக்கா எத்தனை வித்வான்கள் எத்தனை அத்தியாபகர்கள் நூத்தம்பது இரநூறு பேர் இருக்கா ஓஹோன்னு எல்லாம் நடக்கிறது வாஸ்தவம் தான் திருவல்லிக்கேணியினுடைய ஆள் எண்ணிக்கை நூத்தம்பது தான் திருவல்லிக்கேணியிலே யாரெல்லாம் போய் அப்பப்ப தேர்தல் வைக்கிறார் தேர்தல் வைக்கிறதுக்கு பட்டியல் படிக்கிறத லட்சக்கணக்கில் சொல்றாங்க ஆனா பெருமாளுக்கு கோஷ்டிக்கு எத்தனை பேர் இருக்கா எத்தனை பேர் நிச்சயப்படி வரான்னு பார்த்தா நூற்று கணக்கில் சொல்றாங்க அது ஒண்ணு ஆயிரக்கணக்கில் கூட காணுமே ஏன் மத்த பேரெல்லாம் வரக்கூடாதானா இல்ல மத்த ஊர்ல மூணு பேர் தான் இருக்கா இங்க முந்நூறு பேர் இருக்காலும் அதை முதல்ல பார்த்து வந்துவார் ஆனா பெரியாழ்வாருக்கு அது தான் புத்திக்கு படவே மாட்டேங்குது அவருக்கு சொல்றது ஆள் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை பேர் வந்து பட வேண்டியதானே எல்லாருக்குமே ஜடசப்தம் உண்டோ இல்லையோ அப்படி இருந்துச்சு அது என்ன ஒரு சிலர் மட்டும் வந்து பாடுவது இது அவர் உள்ள ஏதுகளை மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் தங்களோட ஒத்த பக்தர்களை மட்டும் கூட்டுவார் ஆனா பெரியாழ்வார் பகவத் பக்தனை மட்டும் கூட்டுதலே பகவத் லாபார்த்தியை மட்டும் கூட்டுதலை அன்ய லாபார்த்தியும் கூப்பிடுகிறார் பிரயோஜனாந்தரபரர் அனன்ய பிரயோஜனம் இருவரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார் பிரயோஜனாந்தரபரம்னா வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறவா அனன்ய பிரயோஜனம்னா பகவான் ஒத்தனையே பிரயோஜனமா கொண்டவர்கள் யார் அவர்கள் நான் வகைப்பட்டவர்கள் கண்ணன் கீதையில சொல்றார் சதுர்விதா வஜந்தே மாம் ஜனாத்து புத்தினோர்ஜுன ஆர்த்தோஜிஞாசு அர்த்தாசி ஞானீச வரதர்ஷவ சேஷாம் ஞானி நிச்சயுத்தா ஏகவஸ்தி விசிஷ்டதே ஞானி சுவாத்மீக மேமதன் கீதாச்சாரனுடைய திருவாக்கு நாலு விதமானவா என்னை ஆச்சரிக்கிறார்கள் நான் ஆர்த்தன் ஜிக்யாசு அர்த்தாசி ஞானி அதுல ரெண்டு பேரை ஒரு வகைப்படுத்திடலாம் அவளுக்கு ஐஸ்வர்யார்த்திகள்னு பேர் பணம் வேணும் கண்ணா பார்த்துட்டே இருக்கணும் சாதாரண கேட்டுட்டே இருக்கணும் மூக்கால் வந்துட்டே இருக்கணும் நன்னா சக்கரவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதுக்கு எது வேணும் அப்படின்னா ஐஸ்வர்யாசம் ஐஸ்வர்யம்னா பணத்தை விரும்புறவான அர்த்தம் அல்ல இந்திரிய சுகத்தை விரும்புபவர்கள்னு பொருள் ஏன்னா பணக்காரனும் கண்ணால பார்க்கத்தான் முடியும் காதால கேட்கத்தான் முடியும் ஏழையும் கண்ணால பார்க்கத்தான் முடியும் காதால கேட்கத்தான் முடியும் அதனால இது பணத்தை பத்தியோ சொத்தை பத்தியோ மட்டுமல்ல இந்திரிய சுகத்தை ஆசைப்படுபவன் எல்லாம் ஐஸ்வர்யாசி இவர்களுக்கெல்லாம் இந்திரியாராமர்கள்னு பேர் ஆத்மாராமன் ஆத்மாராமன் பேர் ஈரோயிஷ்டம் ரொம்ப பேர் அந்த பேர் வச்சுக்கிறது கிடையாது ஆனா தாராளமா வச்சுக்கலாம் ஆத்மாவையே தோட்டமாக கொண்டு ஆனந்தப்படுபவன் ஆரோ ஏன் அந்த பேர் வச்சுக்கிறேன்னு சொல்றேன் ஏன்னா அந்த பேரை வச்சா ஒரு சந்தேகத்துக்கு இடமாயிடாமல் இருக்கு அதனால வச்சுக்கிறது இல்லை ஆத்மாராமன்னா கைவல்யார்த்தியோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும் அதனால வச்சுக்கிறது இல்லை வேண்டாமே பரமாத்மாராமன் வச்சுக்கோம் அப்ப சந்தேகமே வராது பரமாத்மாவையே தோட்டமாக கொண்டு அனுபவித்தால் ஆத்மாராமன் இந்திரியாராமன்னால் இந்திரியங்கள்ங்கிற தோட்டத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தான்னா அவன் இந்திரியாராமன் அவன் தான் முதல் வகை ஜாஸ்தி அடுத்த கைவல் ஜாஸ்தி ஆத்மாவை தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருப்பவன் ஆச்சரியாய் இந்த உடலே அத்து போய் இரு சிறப்பு இறப்புகள் அட்டவனாய் விரதைய தாண்டி வைகுந்தத்து ஆயிரத்தார் மண்டபத்துக்குள்ளே புகாமல் ஓர் மூலையிலே போய் எப்போதும் திரும்ப வருதல் இல்லாத மோட்சத்தை அடைந்து விடுகிறான் அவன் கைவில்யாசி இவனை இரண்டாவது வகைப்பட்ட வந்து கண்ணன் சொல்ற ஜிக்யாசுன்னு பேர் கொடுத்தான் அடுத்தது கடைசி கண்ணனை அடைந்து வைகுந்தத்துல நித்திய இன்பத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்ப ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவல்லாபார்த்தி மூவர் இங்க மூவர் தான் இருக்கா என்ன பாசுரத்தை மூணு மூணா தானே பார்த்தோம் மூணாம் பாட்டு நாலாம் பாட்டு அஞ்சாம் பாட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இப்ப மூணு மூணு பாட்டுக்கு எந்தெந்த மூணு பேரும் தெரிஞ்சு கொடுத்து பகவல்லாபார்த்தி பெருமானாராயணன் ஆசைப்படுறவர் கைவல்யார்த்தி ஆத்மா ஆத்மாவை அனுபவித்திருந்தா போதும் பகவத அனுபவத்தில் விருப்பம் இல்லை ஐத்தல்யார்த்தி கண்டு கட்டு உந்து மோந்து உண்டு உடலும் தெரிவரி அளவில்லா சித்தின்பத்தில் உழலுபவர் இந்த மூணு பேர் தான் இருக்கா ஆனா கண்ணனுடைய நால்வாரையும் கண்ணன் வந்து சதுர்விதாவகம் செய்யுமா என்ன கண்ணன் இன்னொன்று பிரிச்சா ஐஸ்வர்யார்த்திய ரெண்டா பிரிச்சுட்டா அபூர்வ ஐஸ்வர்ய காமன் பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன் புதுசா சொத்து வரணும்னு ஆட்டுப்படுறோம் ஒருத்தான் இருக்கிற சொத்தை தொலைச்சிட்டு மீட்டு கொடு மீட்டு கொடுன்னு கேட்கறோம் இன்னொருத்தான் இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாலும் இப்ப நாலாயிரத்தா ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி ஞானி வர கரெக்டா இந்த நாலு பேருக்குள்ள உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு ஜனம் கேட்டான் ஏகாம் ஞானி நிச்சயித்தா ஏகபக்தி விசிஷ்டதே இவா நால்வருக்குள் என்னையே அடைந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த ஞானி தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவன் ஞானின்னு சொல்லியிருந்தாலும் பக்தன் அர்த்தம் அந்த சாத்தனை அந்த மகாஜானியே எனக்கு விருப்பம்னால் இப்ப பகவல்லாபாஸ்தி தான் அந்த ஞானி அடுத்து கைவல்யாஸ்தி தான் அனுபவ காமன் ஆத்மா தன்னையே அனுபவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறவர் ஐக்கியத்திலே அவருக்கு ஆசை இல்லை என்ன உடலை பிறந்துட்டார் பகவான் இடத்துலயும் ஆசை இல்லை வைகுண்டத்துக்குள்ள போல சரி திருப்பி வந்து மறுபடியும் பண்ணி பெருமாள் தான் போறதுக்கு முடியாம விரதையை தாண்டிவிட்டார் விரதையை தாண்டிவிட்டா போக பூமி விரதைக்கு இப்பால் தர்ம பூமி மோட்சத்துக்கு சாதனமாக எத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அது கர்ம பூமியில தான் செய்ய முடியும் சாதன பூமியில தான் பண்ண முடியும் விரதையை தாண்டிட்டோம்னா சாதனம் அனுஷ்டிப்பதற்கு வழி இல்லை அது சாத்திய பூமி ஆகையால் அசரீதியாக வேற ஒரு வழியும் அத்து போய் தன்னை தானே அவருக்கு தான் முடிகிறது அடியை சொல்றதை வச்சு அவருக்கு விருப்பம் இல்லையோக்கும் யாரோ தள்ளுட்டாலோக்கம் நினைச்சு வேண்டாம் அவருக்கு விருப்பம் அதுதான் அப்ப ஐஸ்வர்யாசி கைவல்யாசி பகவதாபார்த்தி உலகத்தையே இந்த மூணு வகையா பிரித்து விடலாம் என்ன ஆரம்பிச்சுட்டு சாமி அறிமுகப்படுத்திட்டு ஏதோ ஒரு மூணு வகை சொன்னா அப்படி இப்ப வேற மூணு வகையோட முடிச்சுடுவேன் ஒன்னு ஐஸ்வர்யார்த்தி ஒண்ணு கைவல்யார்த்தி ஒண்ணு பகவல்லாபார்த்தி இந்த மூணு பேரை தான் இப்ப பெரியாழ்வாருக்கு கூப்பிடணும்னு ஆசை சாதாரணமா பகவல்லாபார்த்திகள் மட்டும்தானே வருவா மற்ற பேர் பெருமாளை பல்லாண்டு பாட வரமாட்டாலும் ஆழ்வாருக்கு தோணிட்டு ஏன் விடணும் எல்லாரும் வரணும் எல்லாரும் பகவானுக்கு பல்லாண்டு பாடணும் ஆகையால் மூணாம் பாட்டில் பகவல்லாபார்த்தி அழைத்தார் நாலாம் பாட்டில் ஆத்ம பிராப்தி காமம் கைவல்யார்த்தி அழைத்தார் அஞ்சாம் பாட்டில் ஐஸ்வர்யார்த்தி அழைத்தார் மூணு பாட்டு முடிஞ்சு போச்சு அப்புறம் ஆறு ஏழு எட்டு இந்த மூணும் அடையிலே வந்தார்கள்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஆறாம் பாட்டுல பகவல்லாபார்த்தி ஆழ்வாரோட சேர்ந்தேன் சொல்லிட்டார் ஏழாம் பாட்டாலே கைவல்யார்த்தி ஆழ்வாரோட சேர்ந்தேன் வந்தார் எட்டாம் பாட்டாலே ஐஸ்வர்யார்த்தி ஆழ்வாரோட சேர்ந்தேன் சொல்லிட்டார் அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்னு வந்து சேர்ந்தவாளோட சேர்த்து பல்லாண்டு பாடணும் இல்லை ஆனால் ஒன்பதாவது பாத்திரத்தாலே பகவன் ஆர்த்தியோட கூடி பல்லாண்டு பாடினார் பத்தாவது பாத்திரத்தாலே கைவல்யார்த்தியோட கூடி பல்லாண்டு பாடினார் பதினோராவது பாத்திரத்தாலே ஐஸ்வர்யார்த்தியோட கூடி பல்லாண்டு பாடினார் அப்ப மூவரை அழைத்தார் மூவர் சேர்ந்தார்கள் மூவரோட சேர்ந்து பல்லாண்டு பாடினார் ஆக பதினோரு பாத்திரங்கள் முடிந்தன கடைசியில ஒரே ஒரு பாத்திரத்தாலே இப்படி பாடப்பட்ட பன்னிரண்டு பாத்திரங்கள் திருப்பல்லாண்டு இதை யாரெல்லாம் சொல்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் பலத்தை சொல்லி முடிச்சுடுறார் அலசுசி கடைசி பாசனம் இப்ப இந்த பாசனத்துக்கு அப்படி எனக்கு ஒரு அரை நிமிஷம் எடுத்திருந்தேன்னா ஒரு ஆறு நிமிஷத்துல பன்னெண்டு பாடம் சொல்றேன் சொல்லிட்டு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு போன பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு பன்னெண்டு பேர் சொல்லாத தான் அதனால முதல் பாசனம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதின் தோல் நிறைவண்ணா உன் சேவடி செப்பிதல் காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு நாலு தடவை பல்லாண்டு பாடினார் தாமதல்ல பல்லாண்டு பாடினார் எல்லா மனுஷர்களாக பல்லாண்டு பாடினார் தேவமானத்தால பல்லாண்டு பாடினார் பிரம்மாவனுடைய காலக்கணக்கால பாடினார் இது ஒரு கணக்கு ஒரு வியாக்கியானம் அடுத்தது மனுஷர்களோட பல்லாண்டு பாடினார் தேவர்கள் கணக்கால பல்லாண்டு பாடினார் பிரம்மா கணக்காக பல்லாண்டு பாடினார் எத்தனை அண்டகடாகங்களோ எத்தனை பிரம்மாக்களோ அத்தனை பிரம்மாக்கள் கணக்காக பல்லாண்டு பாடினார் அதனால நாலு தடவை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் பல்லாண்டதென்றோள் மணிவண்ணா இதுமாதிரி உனக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துருமோன்னு பரிந்தான் இதான் கதைய ஜலைய சேர்த்து பந்தம் பண்ணுவேன்னு சொல்வார்கள் ஜலமெல்லாம் ஓடி போச்சு அதுக்கப்புறம் நான் அணகட்டின்னு இருக்கேன் அணை இருக்கேன்னா எனக்கு நடந்த அதீத அபதானங்களுக்கு பயப்படுகிறேன் வெயில் பிடித்தேன் என்னைக்கோ பெருமான் திருவிக்கிரம திருவடிக்கு என்ன வந்துருவோங்கிறார் என்னைக்கோ ராம அவதாரத்துல பெருமான் நடந்தார்னா நொந்து கொடுத்தோங்கிறார் பெருமான் பார்த்தா இப்படிதான் சுக்ரீவன் பயந்தான் ஒன்னையும் கண்டு வாரிய நான் என்ன ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க ஒரு சந்தேகம் வந்தது சரி நமக்கு இருக்கிற சக்தி பராக்கிரமத்தெல்லாம் சுக்ரீவனுக்கு காட்டினேன் அவனுக்கு திருப்தியா போட்டு அதை போல இந்த பெரியாழ்வாருக்கும் நம்ம திருக்கிற பராக்கிரமத்தை காட்ட இவர் சமாதானப்பட்டுடுவார் அப்படின்னு நினைச்சது மண் ஆண்ட திருந்தோள் எத்தனை மன்னர்களை ஜெயித்த வரை போன்ற மலையம் போன்ற தோழர்கள் நமக்கு இருக்கு தெரியுமா அது இருக்கிறச்சே ஏன் பயப்படுறே புதிர்ஞான் செய்த ராஷ்டதான் கிரேன தாங்கன்யான் இத்தனை அறிவினேஸ்வரான ராமன் சுந்தரிவனை சமாதானப்படுத்தினா போலே இவரை சமாதானப்படுத்த பார்த்தார் பெரியாழ்வார் சமாதானப்படுபவர் அல்ல இதுதான் பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகிறார் நாம பயத்தை போகிறது பெருமாளைத்தியான்னு சொல்ல போனா அதுக்கும் பயப்படுறாரு பகவானுக்கு ஏதாவது ஆபத்து போறதா பயப்படலாமான்னு கேட்டா இவர் புதிதா புதிதாக சாஸ்திரம் பாட ஆரம்பிச்சுள்ள இது ரொம்ப நாளா விஸ்வாமித்தருக்கு நன்னாவே தெரியும் ராமபிரபாவம் இதை வசிஷ்டாச்சாரியர் சொல்ல அப்புறம் தான் தசரதன் கேட்டுக்கொண்டான் விஸ்வாமித்தர் ராமனை கூடுன்னு கேட்டான் யாக சம்ரட்சணத்துக்கு கர்மாடேன் தான் தசரதன் அப்ப எனக்கு தான் தெரியும் எவ்வளவு வைபவம் ராமனுக்கு இருக்குன்னு சொல்றேன் அவன் உனக்கு தெரியாது நான் தான் ராமனை சத்தியபராக்கிரமன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆகையால் உனக்கு ராமனை பத்தி தெரியாதுன்னு ஸ்லோகத்தான நான் அறிஞ்சிட்டார் மகாதேஜா வேசி ஏதேனே சமுபஸ்திதாக அகம் வேசி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் ராம வைபவம் எனக்குதான் தெரியும்னு சொன்னவர் ரெண்டு குழந்தைகளை கீழே படுத்து தூங்கிட்டு தடுத்து சாடகை எதிர்த்து இவ்வளவு பெரிய வஜ்ரத்துல உருவத்துல வந்தாலும் சாடகையும் பார்த்து ராமனையும் பார்க்கிறார் ராமனை பார்த்து காடகையை பார்த்துக்கிறார் ராம அவனுக்கு ஒண்ணு வராதுன்னே பல்லாண்டு இருந்தார் இவர் தானே ராமனை பத்தி மொத்தமும் தெரியும்னு சொன்னார்னா அது ராமனுடைய வழிவழக மனசுல போடுற வரைக்கும் கொண்டு விட்டா விஸ்வாமித்திரரும் பல்லாண்டு தான் பாடுவார் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சீதாராமர்களுக்கு தசரதன் ரெண்டு பேரையும் அழைச்சின் வரா பரசுராமனுக்கு ஒரே கோபம் ரோஷராம கருணாசா புத்தர் இன்னும் வேதாந்த தேசியம் தசாவதார ஸ்தோத்திரத்தில் தெரிவித்தார் ரோஷராம பரசுராமர் கோபத்தோட வந்தார் அப்ப தசரதன் சம்பராந்தகன் சம்பராசரி யுத்தத்துல தேவர்களுக்கே ஜெயிச்சு கொடுத்தவன் அறுபதனாயிரம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவன் அவனுக்கு இருக்கிற தோல் வெளிமையில யாரவனா ஜெயிச்சுவான் ஆனா தசரதன் அப்படியே பயந்து போய் பரசுராமனிடத்துல கைகூப்பி பாலானாம் மம புத்திரானாம் அபயந்தாது மருகதி இந்த குழந்தைகளிவால் ஒண்ணுமே தெரியாது வில்லுகுடி கூட அவனுக்கு தெரியாது நீர் தான் அபயப்பிரதானம் பண்ணணும்னு அவன்கிட்ட பிரார்த்திக்கிறார் அவர் பார்க்காம போதே இவர் மயக்கமா விழுந்து அபரராமன் வில்ல வாங்கினது வேறு கதை அப்ப அவருக்கும் ஏன் இப்பேற்பட்ட வைபவம் தெரிஞ்சிருக்கிற தசரதனும் பல்லாண்டு தானே பாடியிருக்கார் கௌசல்ய பல்லாண்டு பாடியிருக்கார் யாமோச அதாவது என்மங்கலம் சுமத்தசிய தினதா கல்பயற்புரா தத்தே பவது மங்களம் ராமனுக்கு அவங்களா சாசனம் பண்றான் சீட்டை சொல்றா வடக்க குபேரமன் ரசிக்கட்டும் தெற்க யமன் ரசிக்கட்டும் இந்த பக்கத்துல கிழக்க இந்திரன் ரசிக்கட்டும் மேற்க வருணன் ரசிக்கட்டும் ராமனே இந்த தேவதைகளத்தனை ரட்சிக்கட்டும்னு சீட்டை பதி சம்மானிதா சீதா பர்த்தான மதிதேட்சனா ஆத்வான அனுவபுராஜ மங்களான் அபிதத்ருஷி என்ன ராமாயண ஸ்லோகம் ஆய்வா எல்லாருமே ராமனை நினைத்து பரிந்து பல்லாண்டு பாடிட்டார் இது சொரூப விருத்தம் அல்ல இதுதான் சொரூபத்துக்கு அனுரூபம்னு பிள்ளையோகாச்சாரியர் குணத்துல சாதிக்கிறார் அந்த கிரமத்துலதான் பெரியாழ்வார் பாடுறார் பல்லாண்டு பல்லாண்டுன்னு நாலு தடவை பாடினார் நம்ம மல்லாண்ட திருந்தோட பாரு உனக்கு என்ன கவலைன்னா அந்த திருந்தோட பார்த்துதான் கவலையே ஏன்னா நல்லா இருக்கே யார வேணா ஜெயிச்சிருக்கேன்னா வீட்டோட அடங்கி கிடக்கிற பிள்ளைய பத்தி ஒரு கவலை இருந்து மித்தபடி விளையாட போகும் அம்பரேனும் தும்பலபாயும் ஒன்றும் படாது பிள்ளை ஒரு நாள் வந்துடும் ஆனா ரொம்ப சாதுவா வீட்டோட இருக்கிற பிள்ளை ஒரு நாள் போய் விளையாட்டை பார்த்துட்டு வரேன் வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னு போய் பந்து அடிப்பட்டு ரத்தம் கொட்டிட்டு வரும் இது ஒரு வகை சில பேர் ஊருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் முதல்ல சண்டைக்கு போயிருப்பா அவளை கண்டு பயந்துட்டே இருக்கணும் ஏதோ வீட்டோட இருக்கிறவாள் தான் விட்டுடலாம் ஏதாவது ஒரு சண்டை இவர் கூப்பிட்டாலும் ஆனாலும் இவர் போயிருக்கிறார் வந்து அதை போலத்தான் முப்பத்து மூவர் அவருக்கு சென்று தேவர்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு எங்கிட்ட தோல்விக்கேன்னு வந்தார் தோல் நல்லா இருக்குன்னா கண்ணாடியில பார்த்து வீட்டோட இருக்கலாம் கொஞ்சம் அதை விட்டு நீங்க தந்தைக்கு வந்துருவேங்கிறது தான் என் பயமே பல்லாண்டதன் தோல் இவன்னா உன் தேவடி சென்றதில் முதல் பாட்டில் பாடினார் அடுத்த பாட்டு தனக்கும் அவனுக்குமாக சேர்த்து பாடினார் ஆயுத சேர்க்கை ஆபரண சேர்க்கை பிராட்டியின் சேர்க்கை இந்த சேர்க்கைகள் அனைத்தும் உன்னை விட்டு இருக்கணும் சரி நம்ம திண்டோட நினைச்சு நீர் ஆனந்தப்பட வேண்டாம் இதோ ஸ்ரீதேவி நாச்சியார் வளர்ந்திருமாறு எதிர்க்கிறபடியால் சியப்பனுக்கும் நித்த சிறப்பதி நான் ஒரு வரவு இல்லைனா பெருமாள் அவ விலகாம இருக்கிறதே பல்லாண்டு தான் அவளை சேர்த்து ரசிக்கிறது வழக்கை ஆழி இருக்கேனா அந்த ஆழி விலகாம இருக்கிறதே பல்லாண்டு என்றார் ஏன் சத்தம் போட்டாலே வெறும ஓட வைக்கிற கங்கத்தாழ்வான் நான் அந்த தங்கத்தை சேவிக்கத்தே உள்திருக்கை தளத்தின் சிறப்பு வெளுத்திருக்கை இடத்தின் கருநீளம் தங்கத்தினுடைய வெளுப்பு இந்த மூணு வருணத்தினுடைய சேர்க்கையை பார்த்தால் என் கண்ணத்திலே பற்று கொள்கே இந்த சேர்க்கைக்கு ஒன்றும் ஆபத்து வராமல் இருக்க வேண்டும் என்று சுற்றி தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்து பல்லாண்டு பாடினார் இது இரண்டாவது பாத்திரம் முடிந்தது முதல் ரெண்டு பாத்திரத்தாலே திருமந்திரத்தின் அர்த்தத்தையே வெளியிட்டு இங்கே எங்கே என்றால் அடியோமோடுன்னு சொன்னார் வந்து அகாரம் ஆய மசாரத்தை சேர்த்து கேட்டத்தை வெளிப்படுத்தினார் அகார வாக்கினான பரமாத்மாவுக்கு மசார வாக்கினான ஜீவாத்மா அடிமை இந்த அடிமைத்தனத்தை அழியோமோடுங்கிற சொல்லி விட்டார் அப்புறம் பல்லாண்டு பல்லாண்டு பாடினார் வந்து பாடினத்தினாலும் நமச்சப்தத்தின் அர்த்தத்தை வெளியிட்டார் நமகான்னாலும் ஜிதந்தேனாலும் போற்றினாலும் எது சொன்னாலும் ஒரே அர்த்தம் பல்லாண்டு ஜிதந்தே போர்த்தி தோற்றம் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனன்னு சொல்லு அப்ப நமசப்தத்தை பல்லாண்டுங்கிறதுனால சொல்லிட்டார் நாராயண நாமத்தினுடைய அர்த்தத்தை மண் ஆண்ட செந்தோள் மணிவண்ணா என்று திருமேனி சேர்த்தே நாராயண நாமத்தில் அர்த்தமாக்கினார் அதோட மட்டுமல்ல வழக்கை ஆழி இடக்கை தங்கத்தை பாடினாரோ இது உபய விபூதியை சொன்னபடியால் உபய விபூதி நாட்டத்தமும் நாராயண சந்திரத்துக்கு அர்த்தம் அதை நாராயணாங்கிறது అని ஆயானா ఆయాన பிரார்த்திக்கணும் உன் தேவடி தெரிவித்திருக்காப்பு என்ன ஆயாத சதுர்த்தி விபக்தியினுடைய அர்த்தத்தை சொன்னார் இப்படி திருமந்திரத்தின் அர்த்தத்தை இரண்டு பாத்திரங்களாக வெளியிட்டார் சுற்றி தொடர்ந்து ரெண்டு பாத்திரத்துல பாடி முடித்தார் ஆனா முதல் பாத்திரத்துக்கு வினைச்சொல்லே இந்த பருவம் உண்டாகுக ஏற்படுக பல்லாண்டு உண்டாகுக பல்லாண்டு ஏற்படுக பல்லாண்டு ஆயுடுதான் சொல்ல வேண்டாமா வினைச்சொல் இல்லை ஏன் ஆழ்வார்க்கு என்ன தமிழ் இலக்கணம் தெரியாதா வினைச்சொல் பாட மாட்டானா பாடி முடிச்சுட்டோங்கிற திருப்தி வந்தாங்க வெனிச்சல் வைக்க போறா இன்னும் பாடிட்டே இருக்காமா பாடிட்டே இருக்கணுமா பாடிட்டே இருக்காமா இது முதல் ரெண்டு பாத்திரத்தால பாடினா அடுத்து மூணாம் பாட்டாலே வாழாட்பட்டு நின்று உள்ளீரே யாரும் பகவானுக்குன்னு பல்லாண்டு பாடுறவா இருந்தா வாருங்கோ கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவின் கூடுதல் விட்டோம் அவர்கள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம் பகவன் லாபார்த்திகளை கூப்பிடுறேன் வாருங்கோன்னா அவளும் தயாரானா அடுத்த பாத்திரத்தில் ஏழு நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து வரம் பொழி வந்தொல்லை கூடுவினோம் அவ ஒரு வரம்பு கட்டி வச்சிருக்கா பரமாத்மா அனுபவத்துக்கு போறதில்லை ஆத்மா அனுபவத்தோடு இருக்கிறது வரம்பு ஒளி வந்து ஒல்லை கூடுவினோம் நாழியாக்கிடாதீங்கோ சீக்கிரமாங்கோ ஏழு நிலத்து இடுவதன் முன்னம் ஏழுன்னு சொல்றதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் சொல்றார் ஏழுனா தாழ்ந்த நிலத்துனா சட்டான பூமி ஏழு நிலத்தெடுவதன் முன்னம் உங்க சரீரத்தை ஸ்மசான பூமியில இடறதுக்கு முன்னாடி வந்துருங்கோ இட்டு நீங்க ஆத்மாவத அவலோகனத்துக்கு ஆத்மானுபவத்துக்கு ஒரு லோகத்துக்கு போயிட்டீங்கன்னால் அப்புறம் உங்களால திருந்தது வாய்ப்பு கிடையாது இடுவதன் முன்னம் அது மூற்றத்துக்கு முன்னாடியான வந்துருக்கோ ஏழு நிலத்திடுவதன் இல்லைன்னா ஏழு நிலத்திடுவதன் ஏழுன்னு சொல்லத்த சரீரம் வச்சுக்கோ நிலத்துனா ஸ்மசான பூமின்னு வச்சுக்கோ ஏழு நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் கூட நூறாக்கம் தெரியாது ஏழுனா பால் ஏழு பாலிலிருந்து தனித்து பிரித்தெடுக்கப்பட்ட ஏழு அத போல் ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ம சரீரம் ஏடு சூக்ம சரீரத்தை விரஜையில போய் தீர்த்தமாடி கலந்துட்டு அப்புறம் அந்த பக்கத்துக்கு போய் ஆத்மானுபவத்துக்கு ஒரு இடத்துக்கு போடுங்க இல்லையோ அந்த சூக்ம சரீரத்தை கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாடியானும் வந்துடுங்கோ தவிர்க்கலாம் ஏழு நிலம் பெறுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து அப்ப கைவல்யாசிகளா போகாதீங்க என்னோட வாங்குவோம் ஐத்தராசிகளை கூட்டா அண்டக்குளத்துக்கு அதிபதியாகி அதில் ராக்கதரை இண்டக்குளத்தை எடுத்து கலந்து இருவிகேசன் தனக்கு என்ன அண்டக்குளத்துக்கு அதிபதியாகி அசல் ராக்கதரை இண்டக்குளத்தை எடுத்து கலைந்த நம்மெல்லாம் பாடுவோம் யாருக்கெல்லாம் புதுசா ஐஸ்வர்யம் பண்ணுமோ பெருமாள் பெருமாளை பார்த்து எல்லா அண்டமும் ஒண்ணுதா இருக்கு எல்லா சொத்து ஒண்ணுதா இருக்கு எல்லா மங்களாவும் ஒண்ணுதான் இருக்கு எல்லா ஊரும் ஒண்ணுதான் இருக்கு நீயே வச்சிருக்கே எனக்கு கொடுக்கக்கூடாதுதான் அர்த்தம் அதனாலதான் அண்டாதிபதியே நமகா அசுர சத்திரவே நமகா அசுரர்களை ஒழிக்கிறவர்னா தான் ரஷ்ட காமனுக்கு உதவி பண்றவர் புதுசா அண்டங்களை கொடுக்கிறவர் தான் அபூர்வ காமனுக்கு பிரார்த்திக்கிறவனுக்கு கொடுக்கிறவர் அண்ட குலத்துக்கு அதிபதி அறிவாக்கிறத்தாலே எல்லாரையும் வாங்கோ என்ன ஐஸ்வர்யார்த்தி அழைத்தார் அதுக்கப்புறம் மூணு பேரும் வர ஆரம்பிச்சுட்டார் எந்த தந்த தந்ததம் மூத்தப்பன் எழுவழிகால் தொடங்கி வந்து வழிவழியாற்றுகின்றோம் திருவோண திருவழிகள் அந்தியம் போதில் அறி உருவாகி அறி அழித்தவன வந்த தீர பல்லாண்டு பகவான் அவதரித்து அவரை பாடுறதுக்காக நாங்களும் வந்துட்டோம் இப்ப வந்து சேர்றது பகவல்லா லாபாசிகள் மூணு நாலு அஞ்சாம் பாட்டு பார்த்தோம் ஆறாம் பாட்டு ஆறாம் பாட்டுல சரி ஒன்பதாம் பாட்டுலையும் வருவா வந்தவர்கள் ஆழ்வாரோட சேர்ந்து பாடுவா இவர்கள் பகவல்லா லாபாசிகள் அதனால்தான் ஏழு தலைமுறைகளுக்கு எங்களுக்கு பழிப்பே இல்லைங்கிறார் எந்த தந்த தந்த தந்ததம் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சியின் நோம் இது பெரியாழ்வாருக்கு இருக்கிற தனிச்சிறப்பு ஏழு ஜன்மங்களாக எனக்கு ஒரு குறையும் இல்லை பகவானுக்கே அடிமைத்தளத்திலே நிச்சயமாக பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ன அவர்கள் வந்து சென்றுட்டார்கள் அவள் வந்து சேர்ந்துட்டார்கள் இருந்தார் அதை தடுத்ததிலே தீயில் புரிகின்ற செஞ்சொடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாரை ஒற்றொன்றிருந்து குறிப்பிடி ஆட்செய்தின் நோன் இப்ப வந்து இருக்கிறவள் எல்லாம் அவர் அவ உங்கள் ஏழு நிலத்திடுவதன் முன்னம் வாரும் வாரும்னு சொன்னியே நாங்கள் அந்த சரீரத்தை போடுறதுக்கு முன்னாடி தப்பிது உங்க உபதேசத்தால வந்துட்டோம் ஆனா பழைய வழிக்கு தப்பு வழியில போயிட்டோம் தேவை அந்த தவறான மார்க்கத்தை மாத்திட்டு இப்ப நல்ல வழியில வந்துட்டோங்கிறதுக்கு அடையாளம் என்ன என்னவா கேட்கிறாள் ஒரே அடையாளம் சக்க சக்கர ஆனாங்க அதை பண்ணிங்கோ தீய என் சுடராடி திகழ்ந்து சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று நீங்க முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கோ இப்ப நானும் நீங்களும் எப்படி சமமாயிட போறோம் தெரியுமோ தங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிட்டீர்களா ஓமக்கும் எமக்கும் வேறுபாடு இல்லை அனைவரும் பகவத்தாசர்களாக ஆயிடும் நாமுத்ரிகாக பிரவேஷ்டவியாக யாவது ஆகமனம் மம கண்ணன் துவாரத்திலேருந்து ஒரு நாள் வெளியில போக போறார் வாயு காப்போம் ஜெயந்தியா கேட்கிறா நீ கோயில் வச்சே நிறைய பேர் உன்னை பாக்குறதுக்கு வருவாளே யாரெல்லாம் உள்ள உடனா யாரெல்லாம் வாசலும் கண்ணன் சொல்லி போறார் மேலத்தோட பாரு யாரெல்லாம் முதலையோட இருக்கிறானோ அவனெல்லாம் உள்ளவள் யாருக்கெல்லாம் இல்லையோ வாசல் உட்காத்தியே வந்து விசாரிச்சு அமைச்சுக்கிறேன் நாபுத்திரிகாக பிரவேஷ்டவியாக யாவதாகமனம் மம என்னத்துக்காக சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கிறோம்னால் வலையாதி விபூஷணம் ஒரு பெண் பதிவிரதா நிமித்தம் வலையாதி விபூஷணம் காட்டி காட்டிக்கிறதுக்காக சுமங்கலியும் காட்டிக்கிறதுக்காக நெற்றில் இருக்கிற போட்டோ கால் இருக்கிற மண்டியோ கையில போட்டுக்கிற வளையலோ அதே போல ஈஸ்வர சம்பந்தினான் சேஷபூதன் காட்டிக்கிறதுக்கு தான் சங்க சக்கர லாஞ்சனம் ரெண்டாவது சொல்லுவார் அதுவும் பறந்து போச்சு இதுவும் பறந்து போச்சு இன்னைக்கு ஒரு பெண்களும் அப்படி ஒன்றும் வளையலோ மல்டியோ அவாவா வேண்டிய எதிர்மங்கள் எத்தையோ எல்லாம் போட்டுட்டு தெரியல அப்பப்ப ஆணில வேற கட்டி மாட்டுறாலாம் அதனால அப்படிங்கிறது அதுவே பாதிக்குதுன்னா ஜீவாத்மா சேகரத்தை பிடிச்சுன்னு சொல்லுறா அப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு இதுவும் குறைஞ்சு போச்சு இது மனத்தையும் ஒளியும் விரும்புமா போதே புஷ்பத்தையும் மாணிக்கத்தையும் புஷ்பத்தையும் ஒளி மனத்தை கொண்டு விரும்புமா போதே ஆத்மாவை சேகரனே ஆதரிக்கும் இது சாதித்தார் இன்னைக்கு குப்பத்திலும் இயற்கையான மனம் இல்லை மாணிக்கத்திலும் இயற்கையான ஒளி இல்லை ஜீவாத்மாவிடத்திலும் ஜேகத்தம் அடங்கிடும் ஜேகத்தம் இருக்கு ஞானம் போச்சு ஜேகத்தம் எங்கேயுமே போகாது அது ஜேகமாக தான் இருக்கும் ஆனா நான் தெரிஞ்சுக்கணும் முடியும் ஆனால் அவர்கள் வந்து ஜந்துட்டாக்கோ தங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கொண்டு கைவல்யாசிகள் பழைய வாழ்க்கை மாறி புது வாழ்க்கைக்கு வந்துட்டார்கள் அடுத்து ஐஸ்வர்யாசிகள் வரா அவர்களுக்கு வேண்டிய குறுத்து பெருமாள் கொண்டு வந்துட்டார் அவனுக்கு தேவை இந்திரிய அனுபவம் தேவை நெய்யிட நல்லதோர் சோறும் வேதமும் அத்தாணி சேவகமும் கையடைத்தாயின் கழுத்துக்கு பொருள் காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோர் தாண்டமும் தந்தன்ன வெள்ளியூராக்க வல்ல வந்தாதீர பல்லாண்டு பெருமாளுக்கும் ஐசரியாக்கிய தங்கிட்ட பூக்கிறதுக்கு ஒரு வழி விட்டுட்டார் கீதையில கண்ணன் தெரிவிக்கிறார் கதித்திரயக்கம் மூலக்கம்னு ஆலோசனை வெற்றி குட்டி ஐசரிய கைவல்யம் பகவதனும் மூன்றை எது வேணும்னாலும் பகவானை தான் பிரார்த்திக்கணும் அவரை தான் பிரார்த்திக்கணும் இதில் ஒரு சூக்மே வச்சிருக்கார் பெருமாள் திட்டமிட்டு இந்த வழியை ஏற்படுத்திருக்கார் ஏனால் ஐஸ்வர்யம் வேணும்னா யாராவது தேவத்தை போய் கேட்டுக்கோன்னு சொல்ல முடியும் கைவல்யம் வேணும்னா யாராவது ஒருத்தருக்கு நாட்டினால் தெய்வம் என்றும் தாராளமா வச்சுடுறார் அப்ப அதையே பிரார்த்திக்கணும்னு சொல்லலாம் ஆனா பெருமாள் அப்படி வைக்கல மூணு பேரும் என்னத்தான் உபாசிக்கணுங்கிறார் எதிர்த்து வேதாந்த தேசியம் தன்னுடைய சாஸ்திர சந்திரிகையில விசாரிச்சுன்னு சொல்றார் ராமானுஜ பாக்கிய சாஸ்திர சந்திரிகை தான் எந்த சுருக்கமா சொல்லியிருக்காரோ அதை விளக்கமா சாதிப்பார் அவர் சொல்றார் பெருமாளுக்கு உள்ளூர என்ன எண்ணம்னால் ஐஸ்வர்யா தேவை இருக்கார் என்னத்தான் உபாசமானா பண்றது என் திருமேனியாக இவன் சேர்த்தானா இல்லையா அப்பவாவது ஐஸ்வர்யத்துல புத்தி மாறி எங்கிட்ட வந்துடுறான்னு பார்ப்போம் இதுக்கு நான் வேற தேவத்தை இடத்துல இருந்துச்சுன்னா அப்போதோப்படுவது வரவே மாட்டானே அதனால ஒத்தத்துல அவன் மனுக்கு சுயம் பிரயோஜன பக்தி இருக்கான ஆகணும்னு பகவான் காட்டேன் அதனாலதான் தன்னையே உபாதிப்பான்னு சொல்கிறார் இப்ப அந்த நன்மை இந்த பாட்டுல தணிக்கிறது பாருங்க பெருமாள் கேட்டதெல்லாம் கொடுத்தார் திருவானுடைய செய்தி போறோம் என்ன கேட்டாலும் கொடுக்குறா அடுத்த வரைக்கும் மோசம் கேட்க மாட்டானாங்கிற பார்த்தேன் அதுதான் அவர் முன்தரத்துக்கு ஒன்னொன்னே கொடுத்து கொடுத்து பார்க்கிறார் நெய்யிட நல்லதோ சோர் நியதமும் அத்தாணி சேவகம் கை அடைத்தாயும் கழுத்துக்கு பூனொடு தாரகம் போஷகம் போக்கியம் என்னென்ன கேட்டமோ கொடுத்தார் காதுக்கு குண்டலம் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலம் வெளியே சொல்வார் இந்த ரெண்டு மட்டும் நாம பார்த்து ஆனந்தப்படவே முடியாது கையில வரைய போட்டிருந்தா நாம பார்த்து திருப்திப்பட்டுக்கலாம் காலில் கொலுசு போட்டிருந்தா நாம பார்த்து திருப்திப்பட்டுக்கலாம் இடுப்பில் ஒட்டியான போட்டா கட்டப்பட்டு பார்த்து திருப்திப்பட்டுக்கலாம் எப்போதும் உண்டு ஆனா கழுத்துல ஒட்டி போட்டு இருக்கிற அட்டிகையும் காதுல போட்டு இருக்கிற தோட்டம் யாராலும் பார்த்து சுத்தி பட முடியுமோ ஆனா கல்யாணம்னு உடனே முதல்ல தோல் வாங்கி எடுக்கிறான் அதை நம்ம பார்க்க முடியாது நீங்க எதுக்குதான் அதுன்னா உடனே குறைச்சியார் பார்த்து பொறாமப்படப்படுங்க அந்த ரெண்டு மட்டும் நம்ம பார்க்க முடியாது கழுத்துல போட்டு இருக்கிறதையும் குண்டலத்தையும் இன்னொருத்தரை பார்த்து இவ்வளவு வேலை கொடுத்து இப்படி வாங்கிட்டாளான்னு நினைக்கிறாங்க இல்லையோ அதையும் பகவான் கொடுத்தாராம் ತಾಂಡವ ಅತ್ತಾಳಿತ್ಯಾಗವಂ கையடக்காய் கழுத்துக்கு புனடு காதுக்கு குண்டலம் மெய்யில் அந்ததொரு சாந்தமும் தந்து எண்ணெய் தந்து எண்ணெய் நாம் பிரார்த்தித்த ஐஸ்வரத்தை எல்லாம் கொடுத்தார் எதுக்கு வெள்ளுயிரான் கவல்ல இதை கொடுத்து என்னை நல்லதா மாத்துறார் நான் வரச்சே ஐஸ்வர்யாசி ஆனா இப்ப மாதிரி போயிட்டு அழுவா கூப்பிடச்சே ஐஸ்வர்யாசியாருன்னு வளர்ச்சி அந்த தன்மை மாறி இப்ப பகவல்லாம் ஆட்சி என்ன அவர்களும் சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டார் இல்லை இறுதி மூன்று பாசனங்களாலே அவர்களோட சேர்ந்து பல்லாண்டு பாடுகிறாள் என்னால் என்பது உடுத்து கலந்தனின் கீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்து துழாய் மலர் கூடி கலந்தன குழுவி தொண்டர்களும் விடுத்த திசைக்கரமும் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பெண்ணாக தனை பள்ளி கொண்டான் கடைசி மூணு பாசனங்கள் அதாலே இப்ப பகவன் நாபாரதியோட சேர்த்து பல்லாண்டு பாடுறார் அப்புறம் கைவத்திய ஆரத்தியோட சேர்த்து பல்லாண்டு பாடுகிறார் கடைசி ஐஸ்வர்ய ஆரத்தியோட சேர்த்து பல்லாண்டு பாடுகிறார் அந்த பாசனம் மட்டும் முக்கியம் என்னாடம் பெருமான் பாசனம் உடுத்து கிடந்த பாசனம் அந்த ரெண்டுத்துக்கு வச்சுக்கோ இப்ப அதுல இருக்கக்கூடிய கடைசி பாத்திரம் அணிபோட்டு அணிபோட்டியல்வோ அபிமான குந்தன் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பழவடியேன் இது ஐஸ்வர்யார்த்திகள் சேர்ந்து பாடுறோம் நானும் உனக்கு பழவழியேன்னு சொல்ற அளவுக்கு தானா பெருமாள் என்ற இடத்துல ஒரு சூக்மான அர்த்தம் உண்டு ஐஸ்வர்யாட்சி இங்கே தானே பகவலாபாட்சி அழைத்தார் அப்ப நேற்று வரைக்கும் எங்கேயோ தானே அலைஞ்சார் ஆனா பாட்டுல என்ன இருக்கு பழவழியேன் நான் இன்னைக்கு நேற்று தேவதைக்கு அடிமை இல்லை நான் ரொம்ப நாளா தேவதைக்கு கடினை நமக்கு தோணும் இப்படி சொல்லி பார்ப்பது நேற்று வரைக்கும் எப்படியோ இருக்கா ஆனா இன்னைக்கு மாறினோடனே பழவழியேங்கிறாருன்னா பெருமாள் எப்படி அடிமைத்தனத்தை அனுபவிக்கிறார்னா நேற்று வரைக்கும் நான் எங்கேயோ திரிந்தேங்கிற சட்டம் கூட மனசுக்கு படாதபடிக்கு ஏழு பிறவியா உனக்கு அடிமைன்னு திருப்தியா சொல்லிக்கிற அளவுக்கு அடிமைத்தனத்தை கொடுக்குறார் அதனாலதான் நானும் உனக்கு வழியே நாழ்வா சாதிக்கிறார் அப்ப ஐஸ்வர்யாசி மனசு மாறி வந்திருக்கான் ஆனாலும் பரம திருப்தியா இருக்கிறது அவனுக்கு ஆனா லோகத்துல அப்படி இருக்காது சின்ன வயசுல வறுமையில வாடினோம் இப்ப நல்லா வசதியோட ஒருத்தர் எப்ப செலவழிக்க போனாலும் அன்னைக்கு பட்ட கட்டத்துக்கு இப்படி எல்லாம் செலவழிக்க கூடாது இப்படி நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தான் அவர் செலவழிப்பார் நேத்தியில் அவருக்கு மறக்கவே மறக்காதே அது ஞாபகத்தோட பயந்து பயந்து செலவழிக்கணும் இல்லையோ அது போல நேற்று எல்லாம் ஐஸ்வர்யா ஆட்சியா இருந்தோம் இன்னைக்குதான் பகவதா ஆட்சியா இருக்கும் பெருமாளோட வேற போட்டியும் தள்ளிட்டு வரும் அப்படின்னு பயந்துட்டே அவன் கைங்கரியம் பண்ண வேண்டாம் ஏழாட்காலம் வழித்திலோம்னே அவன் கைங்கரியம் பண்ணலாம் அவன் எப்படி ஏழு ஜென்மத்துக்கு எனக்கு குறையில்லைன்னு சொல்லிட்டு பகவல்லாபாத்து வந்தானோ அதே போல ஐஸ்வர்யாசியம் இன்னைக்கு மாறிட்டானா போதும் நேற்று வரை எப்படி இருந்தான் என்று பெருமான் பார்ப்பவன் அல்ல அதனாலதான் எப்புத்தவாடு எழுதுகிறப்பு ஏது என்பா இன்னொரு அப்புத்தம பிறப்பு நம்மை ஆட்கொள்ளணும் திருவனந்தபுரத்தினார் சாதித்தார் அப்ப ஐஸ்வர்யாசி சேர்த்தார் இருக்கிற அல்வழக்கு ஒன்றும் இல்லான்னு பார்த்தோம் திருமந்திரத்துலதான் தொடங்கினார்ங்கிறதையும் விண்ணப்பம் பண்ணேன் திருமந்திரத்தோடையே முடிச்சுடுறேன் என இந்த அர்த்தத்தை அங்கேயும் சொல்லியிருக்கார் என்னென்னமோ வழக்கு தனக்கு கிடையாதுன்னு சொல்கிறார் அல்வா அல்வழக்கு ஒன்று அல்வழக்கு ரெண்டு அல்வழக்கு மூணு ஏதேதோ அல்வழக்கு சரி இல்லை இது இல்லை இது இல்லை அப்ப ஒரே ஒரு நல்ல வழக்கு மட்டும் இருக்கான் இதெல்லாம் அல்வழக்கு நல்வழக்கு உண்டோ பல்லாண்டு பாடு நல்வழக்கு உண்டு அதை தவிர எந்தெந்த அல்வழக்கு இல்லைன்னு சொல்றீ தேகத்திலே புத்தி பண்ணும் அல்வழக்கு இல்லை தேகாத்மாபிமானத்தோடு இருந்தா அது அல்வழக்கு மாந்த எழுத்து தெரிஞ்சா ஓம் நமோ நாராயணையில ஓம்காரம் ஓம்காரத்தில் இருக்கிற மா மகார் அக்ஷரங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும் தேக விலட்சணம் ஜீவாத்மான்னு சொல்லும் அதனால மகாரத்தை பார்க்க தெரியாழ்வார் ஒரு அல்வழக்கை ஒழிச்சுட்டார் தேகாத்மாபிமானத்தை ஒழித்தார் தேக விலட்சணம் ஜீவாத்மான்னு தெரிந்தார் அது தெரிஞ்ச உடனே ஒரு ஆபத்து வந்துடும் சதந்திரன் ஜீவாத்மாங்கிறது அல்வழக்கு ஆயமா இத மூணை சேர்த்து பார்த்தா அகார வாக்கியனுக்கு மகார வாக்கியன் அடிமை புரிஞ்சுவிட்டான் ஓ நாம வந்து சுதந்திரன் அல்ல நாம பரதந்திரன் தெரிஞ்சுட்டான் அடுத்த வம்புக்கு அது செவ்வாய்க்கிழமையானா ஒரு தேவதை பரதந்திரன் வெள்ளிக்கிழமையானா வேற கோவில் சனிக்கிழமையானா வேற கோவில் சனிக்கிழமை பெருமாள் கோவில் அஞ்சு நாள் ஆறு நாள் எங்க போறோமோ தெரியாது அப்படின்னா தேவதாந்தர பரஸ்பரம் இது அல்வழக்கு இந்த சந்தேகம் தீர்த்துட்டால் நடு எழுத்த பார்த்த உடனே தேவதாந்தரங்கள் எதுவும் பரதேவதை அல்ல நாம தானே வேண்டிய வேதங்களோடு விரைந்து வெளியிருக்கோம் அப்ப பகவானே பரதேவத்தை அது இல்லையே நினைச்சா அல்வழக்கு பகவான் பரதேவத்தை தெரிஞ்சுட்டா நல்வழக்கு அப்ப மூன்று வழக்குகள் இப்ப தொலைஞ்சு அப்புறம் எப்ப பகவானுக்கு நாம் தந்து தெரிஞ்சுக்கணும் இனிமே நாம முயற்சி பண்ணி கர்மஜான பக்தியோகத்தை பண்ணி திருமால் உடனே அடைஞ்சிட வேண்டிதான் உபாயாந்தர சம்பந்தம் இருந்தால் வழக்கு ஆகையும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார் நமச்சப்தார்த்த நெட்டை திறந்தது ஈஸ்வரன் ஒருத்தனே உபாயம் நல்வழக்கு வந்து அதுக்கப்புறம் ஆபாத பந்துக்கள் பந்துக்கள் கண்ட பேருக்கு தெங்கினம் பண்ண வேண்டும் யாராரோ பிராப்தியம் நினைச்சிருந்தார் இல்ல இல்ல நாராயண சப்தத்தை பார்த்து பகவான் ஒருத்தனே போக்கியம் பகவான் ಒತ್ತನೇ பந்து அவனே பிராப்தி என்று தெரிவித்தான் சரி ಪ್ರಾಪ್ಯಕ್ಕೆ ಕೈಗಿರಿ ಮಣ್ಣು ಮುಂದೆ கைக்கிடத்தில் புத்தி அல்வழக்கு கைக்கிற மன்னத்தை என் ஆனந்தத்துக்காக நினைச்ச அல்வழக்கு ஆயிரங்கிற சதுர்த்தியாலே ஆறுக்கு மேல லுத்த சதுர்த்தி இருக்கு அந்த சதுர்த்தி சாதத்திய சதுர்த்தி நாராயணாந்தத்துக்கு மேல வெட்ட சதுர்த்தி இருக்கு அந்த சதுர்த்தி பிரார்த்தனாயான் சதுர்த்தி ஆயிரம் தான் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு ஆனா ஒண்ணு ருத்த சதுர்த்தி ஒண்ணு வெட்ட சதுர்த்தி ஒன்னும் பிரார்த்தனாயான சதுர்த்தி ஒன்னும் பெருமானுக்காகவே நாம் அத்துப்பி இருந்தவங்கிற சாதனத்தை சதுர்த்தி அப்ப கடைசி இருக்கிற ஆயாசத்தினாலே நம்ம ஆனந்தத்துக்கான இல்லை பகவானுடைய ஆனந்தத்துக்கு கைங்கரியம் இதுதான் அல்வழக்கு தீர்வது அப்ப அல்வழக்கு ஒண்ணுமில்லா அணிகோட்டியர்கோன் இப்ப எது ஒரே ஒரு நல்வழக்கு நிச்சம் பல்லாண்டென்னு பவித்திரனம் பரமட்டி என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லுகுத்துவர் வெட்டுகித்தன் விரும்பியதன் நல்லாண்டென்னு நவின்முறைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே சூழ்ந்து சூழ்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறது ஒண்ணுதான் நல்வழக்கு அப்ப அத்தனை நல்வழக்குகளையும் கழித்தோம் ஒரே நல்வழக்காக பல்லாண்டு பாட பெற்றோம் பல்லாண்டென்னு பவித்திரனை பகவானோ பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாந்த பூதானாம் யோகேய பிதாவென்னு பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் அதனாலே பவித்திரம் பல்லாண்டு பவித்திரனே பரமேட்டியை பரமேட்டி புமான் பரமேட்டினா வைகுந்தநாதனின் அர்த்தம் பரமேட்டியை சார்ந்தன் என்னும் வில்லாண்டான் தன்னை ஆலிகந்த விவாகாசம் அவட்டபிய தனு என நீண்ட சார்ந்தத்தை பற்றி நின்ற பெருமானை பாங்கரன்னு பில்லாண்டான் தன்னை பில்லிகுத்தூர் விட்டுகித்தன் விரும்பிய சொல் விரும்பி பல்லாண்டு பாடிய சொல் விட்டுகித்தன் பல்லாண்டு பாடிய சொல்லை விரும்பிய சொல் நல்ல ஆண்டு நேற்று வரைக்கும் இந்த சொல்லு நம்ம கிடைக்கல இப்ப திருப்பல்லாண்டு கிடைச்சிருக்கு இந்த நாள் நல்ல நாள் என்று யாரெல்லாம் தெரிஞ்சு பாடுறானோ நல்லாண்டுன்னு நவீன் உரைப்பார் என்னன்னு உரைப்பார் நமோ நாராயணா நமோ நாராயணா என்று உரைப்பார் அவர்கள் இந்த லோகத்துல திருப்பல்லாண்டு சொல்லி நமோ நாராயணன்னு சொன்னா அவர்களுக்கு என்ன வைபவம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அந்த லோகத்திலே போய் சுவர் பல்லாண்டு இங்க பல்லாண்டு பாடினா அங்க போய் பல்லாண்டு பாடலாமா இங்க சங்கீதம் பாடினா அங்க போய் சங்கீதம் பாடலாம் இங்க நாட்டியம் ஆடினா அங்க போய் நாட்டியம் ஆடலாம் இங்க கோலம் போட்டா அங்க போய் கோலம் போடலாம் இங்க உபன்யாசம் பண்ணா அங்க போய் உபன்யாசம் பண்ணலாம் இங்க கேட்டுன்னா அங்க போய் கேட்கலாம் ஆகையால் எதுக்கு குறையுது இங்க என்ன கைங்கிற இருக்கமோ அதே கைங்கிற அங்க கிடைக்கும் அவன் கிடைச்சது இதுக்குத்தானா அங்க போகணும்னா இது இங்க நிச்சயமா இருக்காது அங்க நிச்சயமா இருக்கும் ஐக்கியத்தியம் நிச்சத்தம் கிட்டும் அதனால்தான் சூழ்ந்திருந்தேசுவர பல்லாண்டு பெருமாளை முன்னாடி நின்று பாடி சோதி வளர்த்தரையும் பெருமானுடைய திருமாவளை எழுந்து வெளியிட்ட நாச்சியார் பல்லாண்டு சூழ்ந்திருந்தேசுவர்னா சித்தி சித்தி வரணும் இல்லையா வலது பக்கத்துல போய் சக்கரத்தாழ்வார் பல்லாண்டு பின்பக்கத்துல போய் முன்னிரு பின்னழகிய பெருமாள் பின்னழகுக்கு பல்லாண்டு இடது பக்கத்துக்கு வந்தோம்னா சங்கத்தாழ்வானுக்கு பல்லாண்டு ஒரு ஒரு பக்கத்துல இனிமே நம்மளால பார்க்க முடியல அடுத்த பக்கத்துக்கு போவோம் அப்படின்னு மறுபடியும் முன்னாடி வந்தா நாச்சியாருக்கு பல்லாண்டு சூழ்ந்து இருந்து ஏற்று வரும் அல்லாண்டே என்று கலத்திற்கு சொல்லி அத்தோடே தலை கட்டுகிறார் இவை பன்னிரண்டே வசனங்களால் வேதத்தின் சாரத்தை முழுவதுமாய் சொரூப உபாய புருஷார்த்தங்கள் அனைத்தையும் காட்ட வல்லதாய் அதிலும் விசேஷித்து புருஷார்த்தபரமாகவே இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டுக்கும் பல்லாண்டு திருப்பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாருக்கும் பல்லாண்டு வியாக்கியானவர்களுக்கு செய்த பெரியவாச்சான் பிள்ளைக்கும் பல்லாண்டு இது தொடக்கமாக அமையப்பெற்ற அனைத்து திவ்ய பிரபந்தங்களுக்கும் பல்லாண்டு அனைவருக்கும் பல்லாண்டு பாடி இங்கு எழுந்து எழுந்துருளிருந்த ஜீயசுவாமிக்கும் ஆச்சாரத்திலான சுவாமி திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடு நின்னோடு தேவினி ஆயிரம் பல்லாண்டு என்று சொல்லி அமைகிறேன் அருள் செயல் அரங்கத்திலே இன்று தொடக்கமாக இருபத்தி ஏழு நாட்கள் எல்லா திவ்ய பிரபந்தங்களையும் அனைவரையும் வந்து கேட்டு தத்தவர வேணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன்